கோஹங்காரஹங்காரஹி புரோக்தः அகங்காரம்னா என்னன்னு கேட்கிறாள் கஷ்டதம்பகஷ்டதம்ப பிரகீர்த்திதः டம்பம்னா என்ன தாம்பிகனா இருக்கு தான் தர்மம் பண்றவும் தெரியணும்னு நினைச்சு அப்படி வந்து நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் அதை வாரி கொடுத்தேன் இதை வாரி கொடுத்தேன்னு அப்படி சொல்லுவான் அது தம்பம்னு நமக்கு தோணும் எது தம்பம்னா என்னன்னு கேட்கிறாரு யட்சன் தெய்வம் பரபரம் புரோக்தன் தெய்வம்னா என்னன்னு ஒரு கேள்வி கேட்கிறார் யட்சன் சுன்யமுச்சதே கோழி சொல்லி கொடுப்பதுன்னா என்ன அப்படி ஒரு கேள்வி ஆமா சிலவன் கோழி சொல்லிட்டே இருப்பான் நான் சமத்தையும் சொல்றது சமத்தங்க சொல்றது அப்படி சொல்றது இது என்னன்னு கேட்டால் இல்ல பிரச்சனம் இது அதில் அழகா சொல்றா தர்ம பிரம்மபுத்திர மகாஜானமகார அகங்காரம்னா என்னன்னு ஒரு கழுவை அதுக்கு சொன்னார் பெரிய மகத்தான அஜானம் தான் அகங்காரம்னா ரொம்ப அஜானியா இருப்பான் கோவில்னா என்னன்னு தெரியாது குளம்னா என்னன்னு தெரியாது ஒரு அஷடு இருந்தது அதை எல்லாருமா கிளப்பி விட்டு ஒரு தர்மசாஸ்திரம் சொல்றவர்கிட்ட போய் காட்ட சொன்னார் கந்தசஷ்டியும் மகாபிரதோஷமும் சேர்ந்து வந்துட்டா சுப்பிரமணிய சுவாமி முதல்ல கலப்புறதா பரமசிவன கோவில்ல முதல்ல கலப்புறதான்னு கேளுன்னு சொல்லி அனுப்பிட்டார் அவன் போய் தர்மயாசனோட சொல்லுவோம் நீங்க கந்தசஷ்டியும் மகாபுருஷமும் ஒரே நாள்ல வந்துட்டான் எந்த சுவாமி முதல்ல கலப்படணும்னு கேட்கறான் இது சஷ்டி சஷ்டியில வரும் கந்தசஷ்டி மகாபிரதோஷம் திரையோதிசியில வரும் அவனுக்கு அது புரியல இப்படி போய் கேட்கறான் அவரே எல்லாருமே கிளம்பிட்டான் ஒரு அசடை அது வயது என்ன சஷ்டி பூர்த்திக்கு மேல ஆயிடுச்சு மகத்தான அஜானம் இருக்கே அதான் அகங்காரம் பேரு மகாஜானம் அகங்காரம் என்ன நாள் புறத்தார கண்டதே ஜபம் பண்றது പുറത്തേറെ കണ്ടതേ താൻ വലിയ തപസ്വി മാതിരി കാട്ടത് അതാൻ ഡംഭം പേരാൻ ദൈവം யாருக்கும் உதவியாக இருக்கும்னு கேட்டால் பிரம்மனை தானம் பண்றானே அவனுக்கு தெய்வம் அனுகூலமாவே இருக்குமா தெய்வம் தானத்தினால் கிடைப்பதுதான் தெய்வமா அங்குதான் தெய்வத்தினுடைய ஒத்தாசை இருக்குமா அதுக்காகத்தான் பெரிய தானங்கள் போக்குவரத்து இது புண்ணிய காலங்கள்ல பாரிசு தானம் அது இன்னும் இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் பொண்டு விடாம விடாம பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் என்னமோ பொண்டுகள் பண்ணணும்னு நினைச்சுட்டு பொண்டுகள் பொண்டோல் பண்ணப்படாது இவனே தான் பண்ணணும் அவன் பர்த்தா இல்லாத ஸ்திரீ தான் அவளே நேரம் பண்ணணும் இல்லைன்னா அவன் பண்ண மாட்டேன்னு சொன்னா இவன் நேரம் பண்ணணும் அப்படி உண்டு நம்ம நம்மள எல்லாம் பண்ணிக்கோம் அப்படியா உத்தரவையாவது வாங்கிட்டு இதை ஒருத்து குருகன் கிட்ட உத்தரவு இல்லாம அவ பண்ணினா நரகம் அவர் வாண்டாம்னா வாண்டாம் தான் அதனால பலம் கிடைச்சிடும் அவளுக்கு அவருக்கு சிசுரு உன்னாலே அந்த பலங்கள்லாம் கிடைச்சிடும் தெய்வம் தான பலம் புரோக்தம் பரதூஷணம் பைசுன்யம்னா என்னன்னா பரதூஷணம் பொருத்தியார பத்தி சில பேர் தூஷிப்பா தூஷிச்சா அதனால தான் பெரிய யோக்கியன்னு நினைச்சுக்கிட்டோம் அதனால இது அயோக்கியன்னு தெரிஞ்சுக்கணும் விட்டாள் இது இது அசத்துங்கிறது அதுலேருந்து தெரிஞ்சுக்கணும் விட்டாள் பொருத்தியார தூஷிச்சா பைசுன்யம் பரதூஷணம் धर्मश्चार्थश्च कामश्च परस्परविरोधिनः येषाम् नित्यविरुद्धानाम् कथमेकत्र सङ्गमः கடைசியில எச்சம் சில ரசமான கேள்விகள்லாம் கேட்கிறாள் தர்மபுத்தரே தர்மம் அர்த்தம் நல்ல போகம் இந்த மூணும் ஒரு இடத்துல இருக்காது இது எங்கேயாவது இருக்குமான்னு கேட்கிற ஆமா பணம் இருக்கிற இடத்துல தர்மம் இருக்காது ரொம்ப தர்மம் நிறைய பண்றதுல பணம் கொஞ்சம் குறைச்சலா இருக்கு உங்கள் அர்த்தம் பணமும் இருக்கும் தர்மம் இருக்கும் போகம் இருக்காது நல்ல படுக்கை நல்ல சாப்பாடு நல்ல வசதியா இருக்க நல்ல பெரிய பணக்காரனா இருப்பான் அது மட்டுக்கு எத்தியாவது அசட்டா குழம்பு பண்ணுவான் தான் இல்லாம புளி ஒன்றும் கணக்கு இல்லாம போட்டு ஒரே அடியா நல்ல சாப்பாடு அவனுக்கே ருச்சியா சாப்பிட தெரியாது அதனால ஆத்துல இருக்கிறவா எப்படி ஒண்ணும் சமைக்கணும்னு சமைச்சுடுவா அது நல்ல போகம் இருக்காது இந்த மூணும் எந்த இடத்துல நல்ல தர்மம் நல்ல ஐஸ்வர்யம் நல்ல போகம் அனுபவம் இந்த மூணும் எந்த இடத்துல இருக்கும் இந்த மூணும் சேர்ந்து இருக்காதே இது எங்கேயாவது இருக்குமான்னு கேட்டா தர்மபுத்தரை பார்த்து ஒரே ஒரு இடத்துல இருக்கும் தர்மபுத்தர் எங்கே எந்த குடும்பத்துல தர்மமும் பத்னியும் அனுகூலமா இருக்காதோ அந்த குடும்பத்துல ஏராளமான ஐஸ்வர்யமும் போகமும் நிறைய கொட்டி கிடக்கும் என்ன அர்த்தம்னா இவன் பண்ற தர்மத்துக்கு பத்னி அனுகூலமா இருக்கணும் அவன் பத்னி அனுகூலம் இல்லாம இவன் தர்மத்தை பண்ணினா அவன் என்ன பண்ணுவா தெரியுமா அவங்க இருந்து இலையில கரண்டி கொண்டு நங்குன்னு ஓசப்படுத்தி வைப்பாங்க வச்சு வைக்கிற போதே ஒரு தட்டு தட்டினான் அந்த அதிதி பார்த்து ரெண்டாவது வாழ வராங்க போகணும்னு அர்த்தம் அது கொண்டு வைப்பள் தமிழர் கொண்டு நங்குன்னு வைப்பள் பக்கத்துல பூஜா கொண்டு வந்து நெருக்குன்னு வைப்பள் அப்படி வச்சா அதுல இருந்து அவன் சாப்பிடுறவன் சாப்பிடுறவன் என்ன நினைச்சவன் தெரியுமோ இனிமே வராது அவன் உண்மை வந்து இதான் வேலையா இங்க போற போதும் வரபோதும் வந்து இறங்குறதான் அப்படி அதிதிகள் விரும்பின அப்படியே போட்டு இருப்போம் சத்திரம் அது மாதிரி விரும்பின வரவனா வராதேன்னு சொன்னா போல அர்த்தமாகும் கொண்டு வச்சா பத்னி அனுகூலம் இல்லைன்னா தர்மம் பண்ண முடியாது தர்மமும் பத்னியும் எந்த குடும்பத்துல புத்திர அன்போட இருக்காளோ தர்மத்துல அன்பு உள்ள பத்னியா இருக்கணும் அப்படி உள்ள குடும்பத்துல அர்த்தம் காமம் ரெண்டும் குஞ்சு கிடக்குங்கிறாள் நல்ல ஐஸ்வர்யமும் நல்ல திவ்யமான போகும் நல்ல வங்கடா நல்ல வசதியும் நல்ல போஜனம் நல்ல காத்து நல்ல சந்தோஷம் எல்லாம் இருக்குமா அவங்க यदा धर्मश्च भार्या च परस्परशानुगौ तदा धर्मार्थकामानाम् त्रयाणामपि सङ्गमः धर्मार्थकामानाम् त्रयाणाम् தர்மம் அர்த்தம் காமம் ஊமம் வந்தாத்துல நித்தியவாசம் பண்ணுவான் அப்படின்னு பார்க்கலாம் தூய்மையா இருக்கிற குடும்பத்தை பார்த்தா புரியும்ல அவன் ஒண்ணு பொண்ணு அப்படியே எலி பெருச்சாலியா இருக்கும் புரியும் இல்லாமல் இருப்பான் உபாசனத்தை கூப்பிடுவான் இவன் பிடிக்க அங்கிருந்து வந்து இப்படி இப்படி பண்ணல கொக்கு சுடுறா போல அவன்கிட்ட கோபமா அதுக்காக மூஞ்சி எந்தெந்த திருப்பி வச்சுக்கிட்டு அப்படி பிடிப்பல என்னமோ அந்த கொக்கு சுடுறோம் இப்படி பிடிக்கும் பாருங்க அந்த மத்தாப்பு குடிக்கிற பையன் தீபாவளிக்கு இந்த புகை அடிக்கும் கண்ணில் இப்படி இப்படி பிடிப்பான் அது மாதிரி குடிப்பல் அதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு மனஸ்தாபமா இருக்கும் ஆமா வாத்தியார் போய் சொல்லி தில்லி நீங்க இன்னைக்கு வந்து அவசியம் நீங்க பிடிச்சிதான் ஆகணும் ஸ்டார்ட் முடியும் அவளை போய் தயார் பண்ணி வச்சு அப்புறம் இந்த கிட்ட வந்து சொல்லி அவள் பிடிச்சிதான் சொல்லி ஆனா போட்டோம் சொல்லி அவன் சொல்லி இது வேற வாத்தியாருக்கு இந்த காரியம் வரேனே ஒரு அக்ஷயோ போனேன் அந்த கதையும் சொல்லி போறேன் நாய் ஆயிட்டா கூட ஒரு அஷடு ஆத்துல சண்டை இருக்கு சண்டை ஆத்துல இருக்கிறோம் புறச்சார கூப்பிடலாமா அப்படி கௌரவமா வந்து நம்மோட என்னோட சேர்ந்து சாப்பிட அவன் ஆத்து கூத்து கூப்பிட்டு கூப்பிட்டு அதெல்லாம் வந்து அசத்தனம் பாருங்க தம்பதிகளுக்குள்ள சண்டை ஒண்ணு ஒண்ணு இருபது வருஷமா பேசுறது இல்லையா எனக்கு தெரியும் வார்த்தை பேசலன்னு தெரியும் நிர்பந்தம் பண்ணி கூப்பிட்டா போக வேண்டியதானே போயிட்டேன் அது போனா என்ன அழகா கூப்பிட்டு ஏதோ என்னோட கூட வந்து ரெண்டு பேரும் வச்சு சாப்பிட கூடாதோ அந்த ஊர்ல கலெக்டர் தாசில்தார் இல்லார் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஐம்பது பேரை கூட்டிவிட்டேன் கூட்டினா முதல்ல நான் உட்காந்துருக்கேன் இது இருபது வருஷமா ஒண்ணு ஒண்ணு பேசலையே சேர்த்து வச்சு நினைச்சேன் இவர் ரத்தம் பண்ணுவோன்னு இவரை அவர் உடனே என்ன பண்ணா அக்ஷதை தொழுது புஷ்பங்கள்லாம் கையில ஜலத்தை இவரை எடுத்து விட்டுக்கணும் ஜலம் நீர் விட்டுக்கூடாது பத்து உள்ள இருக்காளோ இல்லையோ வைஷ்டையா உள்ள இருக்காளான்னு உள்ள இருக்காள் பொய் சொல்ல முடியல ஏன்னா அந்த அம்மா குறுக்கு நடக்கும் போறா நான் பார்த்துட்டு இருக்கேன் உடனே இவர் எனக்கு சண்டைன்னு தெரியாது நினைச்சேன் இவர் அந்த அம்மா உள்ள இருந்தேன் எனக்கு அந்த அம்மா மாதிரி கத்த முடியல தொண்டை அவன் கேட்டு கத்துறா உடனே இவர் வந்து எனக்கு தெரியாம இருக்கணும்ட்டு ராமன் சுருக்க வரணும் நாழியாச்சு காஜிமா இருக்காளோ ஒரு காரியம் இல்லை வருமனா இருக்கேங்கிறா அப்புறம் பையன் எல்லாம் போய் சொல்லி கிள்ளியே வந்து அவர் சொல்றாரு அதுக்காவது நீவா அது சொல்லி கூப்பிட்டு ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு நம்ம அங்கேருந்து வந்து ரெட்டி நின்று அப்படி அப்படி அந்த அதிரொலி கொடுத்தோம் பாருங்க ரெட்டி நின்று அந்த பையன் அது மாதிரி அவங்க கொண்டு போட்டா ரொம்ப அவமானமா போயிட்டு எனக்கு தான் பாவம் இவர் எங்கிட்டாப்பா தத்தம் பண்ணணும்னு எனக்கு ஆயிடுச்சு நான் இவ்வளவு விரசமா போகும்னு நினைக்கல அப்புறம் உடனே ரெண்டு பேரும் நமஸ்காரம் பண்ணா திட்டமானது நான் அந்த அம்மாவை சொன்னேன் இந்த நாள் எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வந்த உடனே புருஷனை கண்டு பயப்பட மாட்டேங்கிறா நீங்க அஞ்சாறு குழந்தை பெத்தவா இவ்வளவு பயம் பயப்படுறே ஆத்துக்காரரை கண்டுன்னு நான் அவருக்கு பயப்படல உமக்கு பயப்படலன்னு விட்டா அந்த அம்மா அவன் உமக்கா பயந்துன்னு போட்டேன்னு அவனுக்கு விட்டா अक्षयो नरकः केन प्राप्यते பரதர்ஷவா நரகத்துக்கு போனா திரும்பியே வரமாட்டான் ஒரு கேழ்வகட்டாள் யக்ஷன் இப்படி கேட்கிறாள் யாரு நரக்கத்துக்கு போனா திரும்பி வராம அந்த ஊர்லயே வசிச்சுருப்பன் நூறு கேள்வி காட்டால் அதை சீக்கிரமா சொல்லுன்னார் தர்மபுத்தர பார்த்து நாழியாச்சின்னு தச்சீக்கிரம் பக்துமர்ஹசி அவரும் நாழியாச்சுங்கிறார் நமக்கு நாழியாச்சுன்னு ब्राह्मणं स्वयमाहूय யாச்சமானம் அகிஞ்சனம் யாத்திரத்துக்கு போற பிராமணனே ஓ இங்க வாரம்னு சென்னையில உட்காந்துன்னு கூப்பிட்டு எங்க போறீர் என்ன இதுன்னு கேட்டு அந்த மாதிரி பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னு நினைவு அப்படி போனீரேன் அவன் நீங்க கூப்பிட்டு அவன் கூப்பிட்டு உடனே இப்படி எல்லாம் கேட்டு கேட்டு இருந்து கடைசியில எந்த இல்லைங்கன்னு இருந்தா கொடுப்பேன் போகணும் போக சொல்லுவா போறவரை திண்ணையில கூப்பிட்டு கத்தி வச்சு ஒம்பளந்துருக்கு பஷ்டான் நாஸ்தீதி ப்ரூயா அது இல்லைன்னு சொல்லி அனுப்புவனா அவன் சோட்சயம் நரகம் ரஜே பிராமணம் கையெழுத்த பலமா போட்டு வந்தேன் அவன் அவன் காலே சொல்லும்னா அவன் அவன் சொன்னான் ஒரு பிரபு ஒரு அக்னிஹோத்திரியே ஐயா கையிட்ட புட்டா அவங்க போகாதீங்கன்னு சொல்லியிருந்தேன்னா அவர் என்ன காக்காம அங்க போனார் அவன் கையெழுத்த பலமா போட்டா கொடுப்பான்னு நினைச்சுக்கனே ஒரு எட்டு நாளைக்கு இருந்தார் அதுக்காக அவர் கீழே இருக்கிறவன் சொன்னாரா என்னது இப்படி கையெழுத்து போட்டேல அவர் காலே இல்லைன்னு சொல்லுவோம் அங்கா வந்து அவன் அப்புறம் விட்டு இப்படி தடவை பத்து தடவை அழிஞ்சு போடுச்சுனே குடும்பம் அவன் ஒண்ணும் இல்லை தவிக்கிறது கொடுப்போம் அவனும் கூட்டா கூட தேவையில்லை போகலைன்னு இருந்து பார்த்துட்டு இருக்கான் எல்லாத்தையும் ரொம்ப தப்பு இல்லைன்னு சொல்லிவிடலாம் எனக்கு முடியலன்னு சொல்லலாம் ஒரு நாள் கொடுத்து போக சொல்லலாம் காலனா கொடுத்துட்டு இதான் முடியும்னு சொல்லலாம் காலனா என்னவா கொடுத்தேன்னு இவன் கேட்கக்கூடாது இவன் கேட்டா இவன் சத்து அதனால இல்லையேன்னு சொல்லிவிடலாம் தீர்த்து போட்டு விட்டேன் வருமான அலக்கழிச்சு ஆத்துல அவன் காலே சொல்லுங்கிறான் என்ன திமுரு பாருங்க அந்த பணம் வந்துட்டு இருக்கிற ஒரு திமுறை இப்படி சொல்றது இறங்கி போச்சு அப்படி விதர்மூல மதம் மாதிரியாக அவன் தேவி சொல்றாள் யாரால வந்து கர்ம வினையை மாத்திக்க முடியும் கொட்டுன்னு வந்து இடி மாதிரி விழும் தலையில அனுமன்ங்கிறாள் செய்த அதுவையா தெய்வம் அதையும் வந்து சாதுக்களை நிரபராதிகளான சாதுக்களை போய் தவிக்க முடியா பண்ணி அந்த சாபத்தை வாங்கிக்கவே கூடாது காலையை சொல்லுங்கிறான் என்ன எத்தனை திமிர் இருக்கான் அவனுக்கு பாருங்களோ வேறு இறங்கி அவன் மாடியில் வர்றது தான் இந்த அழகில் வேறு இறங்கி வேறு இறங்கி ஒரு அலைஞ்சி வயசான காலத்துல கிழமை நிறைய போட்டுக்கானேன்னு நினச்சு அலையிறார் முன்னாடியே இல்லைன்னு சொல்லிவிடலாம் இல்லையா பிராமணம் ஸ்வயமாகூய வர சொல்லி கூப்பிட்டு கடைசியில இல்லைன்னு சொல்றானே அந்த பாபிதான் நரகத்தை விட்டு வரமாட்டான் தூர்லயே இருப்பன் சோட்சயம் நரகம் பிரஜேதி ஏதேஷு தர்மசாஸ்திரேஷு மித்யாயோபைத்விஜாதிஷு தேவேஷு மோட்சயம் நரகம் பாபி நரகத்தை விட்டு கரையேற மாட்டான்னார் தர்மபுத்திரர் யாருன்னார் வேதத்தை எவன் பொய்ன்னு சொல்றானோ தர்மசாஸ்திரங்களை எவன் பொய் என்று சொல்லுகிறானோ பிராமணாலாம் எழுதி வச்ச புஸ்தகம் எவன் சொல்றானோ பிதர்மேஷு தேவதைகள் கிடையாது ஸ்ராத்தம் பண்ண வேண்டாம் பிதற்கள் இல்லைன்னு சொல்றானே அவன் நரகத்திலேயே குடியிருப்போம் மறுபடியும் நம்ம மூலம் தொந்தரவு பண்ண மாட்டான்னார் சோட்சயம் நரகம் ரஜேதி யமானே தனே லோகாதி தானபோக விவர்ஜித நிறைய சொத்தை வச்சுக்கிண்டு அவன் ஏழு மாதிரி வருஷம் போட்டு ஆறா கேட்டா நான் ஏழு ஐயா என்னால ஒண்ணும் முடியாது சொல்லுவானா அவனும் கிரிய வழிச்சு கட்டி போனா நல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டானா பார்த்தா அவன் திருத்தனே தோணுவான் தான போக விவர்ஜித்தாள் புறச்சாரும் கொடுக்க மாட்டான் அவனும் சாப்பிட மாட்டானா அந்த பாபியும் நரகத்துல நித்தியவாசம் பண்ணுவன்னு விட்டார் வச்சுக்கிண்டு இல்லையமனா எனக்கு கொடுக்க இஷ்டம் இல்லைங்கலாம் இல்லேன்னு சொல்லப்படாதா என்கிட்ட இல்லேன்னு சொல்றானே வச்சுக்கிண்டு பஷாத்து நாஸ்தியோ ப்ரூயாது சோட்சயம் நரகம் ரஜேத்து சத்யோததாதி சதுரா யோக்கியன் ஆறுனா உடனே கையில கொடுக்கறானே அவன் தான் யோக்கியன் அவன் நாளைக்கு மாதிரி சொல்ல மாட்டான் அவன் அரையனா கொடுப்பான் யாரும் உரணா கொடுப்பான் ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் உடனே கையில் கொடுப்பேன் சந்தோஷமா அவன் தான் யோக்கிய அப்புறம் வாரம் தரேங்கிறது இப்புறம் வாரம் தரேங்கிறது அப்படியே அலக்கை பண்ண இவன் கொடுக்க போறது என்ன கொடுக்க போறான் பிரமாதமா ஏதாவது பெரிய தர்மத்தை சொல்லி அவனுக்கு இருந்து ஒரு பஞ்ச கடைதா எடுத்துன்னு வருவான் அவன் அலக்கழிச்சு கழிச்சு சிரமப்படுத்தி அப்புறம் கொடுத்தும் சந்தோஷப்பட மாட்டான் அவன் வந்த உடனே சொல்பத்தை கொடுத்தா கூட சந்தோஷப்பட்டு வாங்கிட்டு வேகம் போடுவோம் எங்களுக்கு ராஜன் குலேன ராஜன் குலேன விருத்தேன स्वाध्यायेन दर्शेन वा ब्राह्मण्यम् केन भवति சுனிச்சயம் தீர்மானமா ஒரு விஷயம் நீர் சொல்லணும்னு கேட்டார் தர்மபுத்திர ஏற்றன் என்ன நாள் யாரு நல்ல உத்தம பிராமணியம் உள்ளவன் என்ற பிராமணன் இது படிப்புனாலயா அல்லது நடையினாலயா அல்லது வேதத்தை கற்றதுனாலயா அல்லது பெரியோர்களிடத்துல தர்மம் காட்டுறதுனாலயா பிராமணியம் கேன பவதி சொல்லுன்னு கேட்டார் தர்மபுத்திர சொல்றார் குலம் காத்தம் வேதம் காரணமில்லை உத்தம பிராமணியத்துக்கு அவன் சிரவணம் பண்ணது காரணமில்லை உத்தம பிராமணியத்துக்கு காரணம் காரணம் ஆச்சாரம் ஆச்சாரம் உள்ளவன் சத்பிராமணனே தவிர்த்து நான் கனம் திருப்பி தலைகள் சொல்லுவேன் என்ன சொன்னா பிரயோஜனம் இல்லை அவன் எத்தனை வேதம் அத்தியனம் என்ன என்ன வித்தமேவ நசம்சய அவன் குலங்களும் ஒன்றும் பார்க்க வேணா அவனுடைய ஆச்சாரத்தை பார்த்துக்கோட்டாள் தானா பெரியவாள்லாம் நல்லவாளா தான் இருந்திருப்பாள் அவனுடைய ஆச்சாரத்தினாலேயே அதனால ஆச்சாரத்தை பிராமணன் விடப்படாதான் அதான் உபோஷம் நாள் பழக்க வழக்கத்தை என்ன அளவு அவன் உத்ரனையாவது கோஷப்படுத்தினாள் அவன் அஞ்ஞானம் அப்படி கோஷப்படுத்தினா அடுத்த ஜென்மாவில் மந்திரம் சொல்லி ஓஷப்படுத்துவேன் அப்படி ஒரு தமிழர் ஜலத்தையாவது கொட்டணும் நிச்சயம் அப்படி அந்த பழக்கம் அடுத்த ஜென்மாவில மந்திரம் சொல்லி கூட்ட ஆகும் அதை விட்டுவிடாது அந்த ஊக்கத்தை விட்டுட்டா போது அப்படி போதும் மறுபடியும் இந்த ஜென்மா கிடைக்காது அப்படி ஆயிடும் நல்ல மந்திரம் சொல்லி அர்த்தங்க சிவம் சொல்லுவார் அர்த்தங்கத்தங்கள்லாம் தெரிஞ்சுன்னா நான் சஞ்ஞாபம் பண்ணணும்னு வச்சிருக்கேன் சொல்லுவார் அப்புறம் அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சாந்தி கல்யாணம் பண்ணுமே சீமந்தம் அப்புறம் ஆட்டமே இதெல்லாம் இருக்கு முன்னாடி இப்ப என் சயின்ஸ் புரிஞ்சிருந்தா சாந்தி கல்யாணம் சீமந்தம் உள்ள பிறக்கிறது எல்லாம் இப்படி சொல்லி ஏமாத்துவோன்னு எனக்கு அர்த்தம் தெரியல அதுக்கா அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சிருந்து அர்த்தம் என்னைக்கு தெரியுது நீ போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிறதா இல்ல அஞ்சாவது வயசுல போன போட்டோம் நீங்க அர்த்தம் புரியுமா அது புரியணுங்கிற அவசியம் இல்லை இவருக்கு அர்த்தம் தெரிய வேண்டாம்னு அவனுக்கு என்ன புரியணும் நான் யாரை கூப்பிடுறோமோ அவனுக்கு என்ன அர்த்தம் புரியணும் ஆனா அவர் தெரிஞ்சுக்கிறார் ஒட்டுவது இங்கிலீஷ் பேசுறான் இவனுக்கு ஸ்பெல்லிங் தெரியாமனா என்ன வெள்ளக்காரனுக்கு அர்த்தமா இருக்கு ரொட்டி கொண்டு வைக்கிறான் இவன் அவன் தங்கிறான் வேண்டாம் தான் வேண்டாம் புரியுது அது மாதிரி இவன் சொன்னா கூட தேவதைகளுக்கு அர்த்தம் தான் தெரிஞ்சுக்கணும் இவன் அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டா விசேஷம் தான் அவன் வைரத்தினுடைய மதிப்பு தெரிஞ்ச ஒரு செட்டியார் கையில வயிறு தோடு கிடைச்சது ஏன்னா ரோட்ல போட்டுட்டா ஒரு அம்மா ஷெடு ரோட்ல ஒரு தோட்டம் போட்டுட்டா குளத்துல ஒரு தோட்டம் போட்டுட்டா ரோட்ல விழுந்துட்டு ஒரு தோட்டி எடுத்துவிட்டா பெருக்கிற போது அவன் ஒண்ணு போய் ஒரு குட்டி கல்லுக்கு ரெண்டு நாள் வித்துவிட்டா அதனுடைய மதிப்பு தெரியாம ஒரு செட்டியார் கையில கிடைச்சது வைர வியாபாரி கையில குளத்துல இருந்தது அவர் ஐயாயிரம் ரூபாய்க்கு வித்துவிட்டார் ஒத்தைய மதிப்பு தெரிஞ்சவரு கூட பலம் மதிப்பு தெரியாதவனு ஒரு குட்டி கல்லோட போயிட்டு அது மாதிரி பெருமை தெரிஞ்சு அந்த கர்மாவை பண்ணாங்க அர்த்தம் தெரிஞ்சு பண்ணா இடையே வித்யா ஸ்ரத்தையா உபனிஷதா கரோதி ததேவ வீரியவத்தரம் பதவி இல்லாம வீரியவத்தாகும் எதேவ வித்யே ஹெச்சிக்கான்னு பிரம்மசூத்திரத்துல ஒரு சூத்திரம் இதுக்காக தனியா ஒரு சூத்திரம் போட்டுட்டார் வியாசர் நான் அர்த்தம் தெரிஞ்சுனா பண்ணணும்னு அப்படி போக சொல்லிவிடாது அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணினா பலாதிக்கம் இல்லைன்னா பலம் உண்டு நிச்சயம் அதனால இளங்கலம் விட்டு நல்லா அழகா இருக்கிற போட்டா நிறைய கிடைக்கும் இல்லாமனா ஏதோ அவல் அடிக்கிறதுக்காக கிடைக்கும் ஆச்சாரத்தை விடப்படாதா எத்தனையோ சம்பிரம் ரொம்ப முயற்சியோடு ரட்சிக்கணும் பிராமணே பிராமணே விசேஷதா எல்லாருக்கும் ஆச்சாரம் எல்லாம் பிராமணால் அப்ராமணால் எல்லாருக்கும் நிச்சயம் அதுலயும் பிராமணன் ஆச்சாரத்தை விட்டுட்டானா பாக்கி பேரு கட்டாயம் விட்டு விடுவாளா பிராமணேன விசேஷதா இல்லாததுனாலே அந்த ஜாதி போயிடாது ஆச்சாரம் போச்சுன்னா அந்த ஜாதி அழிஞ்சு போடும்னார் தர்மபுத்திரர் அக்ஷீணவருத்தோ நக்ஷீணா ஆச்சாரம் போயிடுச்சு அந்த ஜாதியே போயிடும் அவன் பிராமண ஜாத்தியை நசிச்சு போறதுக்கு என்ன காரணம்னா மனு அப்ராமணன் அனபியாசாச்ச வேதானாம் ஆச்சாரஸ்ய வர்ஜனாத் ஆலஸ்யாத் அன்னதோஷாச்சா மிருத்யூஹூ விப்ராஞ்சிகாம்சதி மிருத்யு இல்லாமனா கிட்ட வர முடியாதான் பிராமணன் கிட்ட வேதத்தை அத்தியனம் பண்ணாது ஒரு காரணம் குஷுக்குன்னு முடிச்சு வந்து கொண்டு போறதுக்கு ஆச்சாரஸ்ய வர்ஜனாத்து அப்படி சந்தேகம் இதில் விட்டு விடுறது ஒரு காரணம் ஆலசியம் சிவம்பேரித்தனம் பிராமணனிடத்துல அதனால முடிச்சு உன்னை பிடிச்சி கொண்டு போறான்னா அன்ன தோஷாச்சா கண்ட இடத்துல திங்கிறது கண்டத்துல வாங்கி தந்து சாப்பிட்டு போகுது இந்த நாலு நாளாக முடிச்சு பிராமணனை சாப்பிடறான் இல்லை அவனா பிராமண ஜாதி சத்தே போகாதுன்னு மனு சொன்னார்னே அப்ராமணனவர் அவர் போய் சொல்றார் எத்தனையோ நாள் சாஸ்திரத்தை நித்தியம் படிச்சு பாடம் சொல்ற பகு பேர்கள் கிடைச்சு விடுவாள் உலகத்தில் அத்தனை பேர்களும் வீண்பாடுபடுறவன் மகாமுட்டாள் ஏதோ ஒரு உபாசனம் அக்ஷதை போட்டு மந்திரம் தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் அவரு முடியல பத்தினி பண்ணட்டமே அதான் சொன்னேன் சுந்தரேஷி வாழ உங்க முடியல பத்தினி பண்ணலாமே பண்ணலாமா அவளுக்கு பாதி இல்லையோ இல்ல அவன் இவரெல்லாம் பண்ணோம்னா அவளுக்கும் பாதி புண்ணியம் கொண்டு அப்படி அக்ஷதை ரெண்டு அக்ஷதை போட்டா போறோம்னே சாயங்காலம் மந்திரம் கூட சொல்லணும்னு அவசியம் இல்லை ஏ கிரியாவான் சபண்டிதா பண்றவன் தான் பெரியவன் அவன் தான் பண்டிதனை தவிர்த்து இவன் ஆயிரம் சாஸ்திரத்தை தலைகிழ சொல்லட்டான் கம்பம் கம்பம் கூத்தாடி ஆடுறா போல ஆடட்டவன் அது பிரயோஜனம் இல்லை எக்ரியாவான் சபண்டிதா இந்து மதத்துக்கு நிலையே ஸ்ரீகரவன் தான் உயிர் நிலை அவன் செய்யாதவன் ஆயிரம் பேர் ஹிந்து ஹிந்துன்னு சொல்லிட்டு பிரயோஜனம் இல்லை அவன்லாம் சத்ருத்தான் நமக்கு செய்யாதவன் சதுர்வேதோபி துர்வருத்தா நாலு வேதம் அத்தியனம் பண்ணி துராச்சாரனாய் சந்தியாதிகளை இல்லாமல் இருந்தானே ஆனா அவன் என்னாள் அவன் உறிஞ்சாச்சியும் சேர்ந்தவன் இல்லே சசூத்ராத திரிச்சதே இந்த நாலு வர்ணத்துக்குட்பட்டவன் இல்லே அவன்னுட்டாள் அக்னிஹோத்திர பரோதாந்தோத்திரம் பண்ணி இந்திரிய ஜெயத்துடன் பண்ணானே அவன் தான் உத்தம பிராமணன் உத்தம ஸ்ரூத்தியன் விட்டாள் நான் கடைசி கேள்விகள் எல்லாம் பிரியமா பேசுறானே அவனுக்கு என்ன கிடைக்கும் யோஜனை பண்ணி காரியம் செய்யறானே அவனுக்கு என்ன கிடைக்கும் ஒரு கேள்வி ஸ்நேகிதர்கள் உள்ளவனுக்கு என்ன கிடைக்கும் தர்மத்துல ஆசை உள்ளவனுக்கு என்ன கிடைக்கும் கதையா சொல்லுன்னு கேட்கிறார் எட்சம் பிரியவச்சனவாதி பிரியோபவதி இனிமையா பேசலானே ஒரு ஜீவனுக்கும் தாபம் இல்லாமல் அவன் எல்லாருக்கும் பிரியமா இருப்பான் அவனுக்கு வாழை உலகத்தில் இருக்க மாட்டாளாம் யோசனை பண்ணி காரியத்தை செய்கிறானே அவன் எல்லாரையும் காட்டிலும் ஜெயத்தடைவனாம் அடைவனாம் சுகம் பூகூடத்துல ஸ்நேகிதர்கள் உள்ளவனுக்கு என்ன கிடைக்கும் நாள் எல்லா சுகத்தையும் அவன் ஊர்காவில் ஆறா வண்டி ஒன்று தான் அங்கிருந்து ஆப்பிள் அனுப்புவான் பம்பாயில வேண்டிய மித்திரன் நமக்கு இருந்தானே ஆபூசம்னு ஒரு மாம்பழம் அமிர்தமா இருக்கும் அது அவன் ஆபூசுங்கிற மாம்பழத்தை அவங்க ஒரு விஷம் பத்து ரூபா பதினஞ்சு ரூபா விற்கவங்க மும்பாயில அதுதான் பெரிய உபச்சாரம் அந்த மாம்பழம் இல்லாம ஒரு திருத்தின வீட்டுல கூட சாப்பாடு பண்ணிருக்க மாட்டான் அது அப்படியே அத்தனையும் ரத்தமா உள்ள சாட்டாங்க அந்த ஆபூசுங்கிற மாம்பழம் இருக்கு அது ரொம்ப சக்தி அது மும்பாயில ஒருத்தர் இருந்தா அங்க இருந்து ஐம்பது பழத்தை எங்கே ரங்கநாதன் திருப்பி கூட்டத்துல சத்தாகம் சொல்றேன் ஆபூசு வந்திருக்கு இதை நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா நான் பட்டம் போறேன்ட்டார் ராத்திரி பன்னெண்டு மணி ஆயிடுச்சு பாகவத சப்தாகம் கதை ஆயிருக்கு இதை நடிக்க நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் போறேன் சொல்லி அந்த பழத்தை நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் புறட்டு போனாள் அவன் புள்ளதான் இப்ப கலெக்டரா இருக்கா திருநெல்வேலியில பரமாஸ்திகர் இந்த பையனை சிமையிலிருந்து வந்த உடனே ராமாயணம் கதை சொன்னாள் கேரளத்துல வந்து என்னன்னு சிமைக்கெல்லாம் கூட்டு வந்திருக்கான் அவனுக்கு ஆஸ்திக்கம் வரப்படாது உங்கள்கிட்ட ராமாயணம் கேட்டா அவன் க்ஷேமமா இருப்பான் அதுக்காக ஜெயிச்சுன்னு வந்து என்னால் கேரளத்துல போன வருஷம் ராமாயணம் வந்து கேட்டார் பத்து லட்சம் இருக்காரு திருநெல்வேலியில அப்படியே அந்த ஆப்பூசமும் சொந்த பழம் அது அங்க வண்டி இருந்தா அங்கே இருந்து அனுப்புறா ஆமா பகு ஸ்நேகிதன் அங்கங்க இருந்தா நல்ல பதார்த்தங்கள் அங்கங்க இருந்து அனுப்பிச்சுட்டு இருப்பான் சுகமா இருப்பான் சுகம் வசது சிரமம் இல்லாம காரியங்கள் நடக்கும் வேண்டி அங்கங்க இருந்தா ஒரு காரியம் ஆனோம்னா எழுதினா அங்க என்ன செய்யுங்க கும்பலத்துல உனக்கு வேண்டி வாழ்ந்தா ராமச்சந்திர எழுதினா நான் பாத்துக்கிறேன் எல்லாம் அனுப்புறேங்கிறார் அவன் அப்படி எப்படி இந்த வேண்டி வாழ்ந்தா அந்த காரியத்தை பாத்துக்கிறேங்கிறா வண்டி வாழ இல்ல உன நீயே தூக்க இரும்ப தூக்கோ சிமெண்ட தூக்கோ உத்தம் சிலவனுக்கு ஒத்தனமே வண்டி ஒண்ணு இருக்க மாட்டான்னு அவன் அவன் சத்தா கூட தூக்கிறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டான் அப்படி இருக்கக்கூடாது நிறைய அங்கங்க அப்படி எப்படி யாராவது இருக்கணும்னு எல்லாரையும் வண்டி ஒண்ணா பண்ணிக்க முடியாது ஏன்னா ஊத்தம் ஒரு ஒரு அண்ணமா இருக்கான் நமக்காராவது பந்துக்கள் மித்ரா ஸ்னேகிதா அப்படி எப்படி அங்கங்க மனுஷா இருந்தா காரியங்கள் அனுகூலமா தான் நடக்குது அப்படி அதனாலதான் வந்து குமித்திரகர சுகம் வசது அவனுக்கு துக்கமே கிடையாது சுகமா சகல காரியமும் நல்லா நடக்குங்கிறார் தனக்கும் மேல ஒண்ணு இருக்குன்னா இதெல்லாம் கூட பிரயோஜனம் இல்லை ஆபுசூத்து வாங்கிட்டுனா என்ன தெரிஞ்சாவனா என்ன இது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஒன்னும் மறக்கப்படாதுன்னா தர்மபுத்திரர் என்னன்னா धर्मे रतः धर्मरतः ஆசை உள்ளவன் நல்ல அடைவன் ஒரு கேள்வி கேட்டாள் தர்மத்துல நம்பிக்கை உள்ளவன் நல்ல அடைவன் விட்டாள் அவன் அவனுக்கு பரலோகத்துல பயமே இல்லை இந்த லோகத்திலையும் பயம் இல்லை ஒத்துருடைய தெய்வம் அவனுக்கு தேவையில்லைன்னு விட்டாள் தர்மீரதா புண்ணிய லோகங்கள்லாம் தர்மத்தை நம்பினவாள் அவனுக்கு இந்தூர்லயும் சர்வக்ஷேமத்தை அடைஞ்சு பரலோகத்தையும் க்ஷேமத்தை அடைவன் விட்டாள் தர்மத்தை தான் மறக்கப்படாது பாக்கி ஸ்நேகிதன் இல்ல அவனா பாதகம் இல்லை அது ஒன்றும் குத்தம் இல்லை ஒன்றும் அதனால ஒன்றும் உண்டாது அவன் ஸ்நேகிதன் உண்டான்னு முடிச்சு கேட்க மாட்டான் தர்மம் பண்ணி பண்ணினியான்னு கேட்பான் அது கை விரிச்சாக்க உதைப்பான் தெரியாது தர்மத்துல ஆசை உள்ளவன் நல்ல சத்தியத்தை அடைவன் இங்கேயும் நல்ல க்ஷேமத்தை அடைவன் சொன்னார் தர்மபுத்திரர் கோருக்கு வியாதி இல்லாதவனாக யாராகலாம் என்று ஒரு கேள்வி கேட்டார் யட்சன் யாரு வியாதி இல்லாமல் இருக்கலாம்னு கேட்டார் யார் வியாதி இல்லாதவன் உலகத்தில் காட்டார் யக்ஷன் சீதா பீதா புக்குலே பசிச்ச சமயத்திலே ஹிதமாயும் மிதமாயும் சாப்பிட்றதால ஹிதமா இருக்கணும் நம்ம அஹித்தமான வஸ்துக்களை தரக்குறையா சாப்பிட்டு வர்றது அம்மா வடையில ஐம்பது வடையை தந்தேன் வயிற்றில் வைக்கிறது அது ஹிதமான வஸ்துவை மிதமாயும் சாப்பிடணும் அதுவும் பசிக்கிறவோடு சாப்பிடணும் கிருத சாப்பிட்ட உடனே தப்புன்னு போய் உட்காரப்படாது கிருத பரிசங்கிரமணாக கொஞ்சம் நடக்கணுமாம் அப்புறம் படுத்துக்கணுமாம் படுத்துக்கிற போது எப்படி படுக்கணும்னாலும் கடந்து பக்கமா படுக்கணுமாம் கிரமேண வாமசை வலது பக்கமா படுக்கப்படாது கிரமேண வாமசை இடது பாகமா படுத்துக்கணுமாம் அப்படி படுத்தினானே வியாதியே கிடையாது வியாதியே கிடையாது வியாதியே கிடையாதுன்னார் அதனால சாஸ்திரத்துல போய் சொல்ற போது சதம் ஜப்வாமிதம் புக்வா மிதம் புக்வா சதம் ஜப்வா சதபதம் என்ன பண்ணணும்னா நூறு காயத்ரி ஜபிக்கணுமா சதம் ஜுப்துவா நூறு காயத்ரிக்கு குறைவிடாதான் நித்தியம் மிதம் புக்துவா குறைச்சலா சாப்பிடணுமா சாப்பிட்ட உடனே நூறு நூறடி நடக்கணுமா கத்வாசபதம் சனை உள்ள நடக்கணுமா உள்ள நடக்கணுமாம் கத்வாசபதம் சனை முனிசிபாலிட்டி ஒத்தமா டுவெண்ட்டி மாதிரி நடக்கணும் மித்வா சதபதம் சனை எப்படி உள்ள நடக்கணும் வாமபாகே சயானஸ்ய இடது பக்கமா படுக்கணும் அப்படி படுத்துக்கிறவனுக்கு பிஷத்பிஹி சிம்பிரயோஜனம் ஆமா அவன் போய் ஆஸ்பத்திரியில் போய் நிற்க மாட்டாங்க அவனுக்கு டாக்டரால என்ன பிரயோஜனம்னு கேட்டாள் டாக்டர் கிட்ட போக வேண்டிய அவசியமே இல்லை இது மாதிரி பண்றவனுக்கு நாள் பத்து இடங்கள் வருமா ஸ்நானம் பண்ற சமயத்துல அவன் ஸ்நானத்துக்கு போறபோது காசி ஆத்தினா கொடுத்து விடுவோம் ஸ்நானம் பண்ணி சாப்பிட்றேன்னு சொல்ல தோணாது பத்து இடங்கள் வரும் அந்த இடங்களை தள்ளிவிட்டு ஸ்நானம் பண்ணணும்னா உடனே ஜபம் பண்றதுக்கு நூறு இடங்கள் வரும் அந்த நூறு அடைஞ்சலை தள்ளிக்கிண்டு ஜபத்தை பண்ணணும்னா சாப்பிட உட்கார்ற போது ஆயிரம் அடைஞ்சல் வருமா ஆயிரம் அடைஞ்சல்கள் வரும் சாப்பிட உட்கார சமயத்துல அத்தனையும் விட்டு விட்டு ஆறு எழுவனும் விட்டு நான் சாப்பிட்டு வரேன்னு சொல்லி சாப்பிட போடுவேன் ஒண்ணுக்கும் பெரிய கோட்டி அடைஞ்சல் வரும் அந்த கோட்டியும் விட்டு விட்டு ஒரு காரியம் பண்ணனா அனாஷ்டமும் நாள் எது நாள் கோட்டிம் தெத்வா ஹரிம் ஸ்மரேது பகவானை ஸ்மரிச்சு ஒரு அரை மணி தியான யோகம் பண்ணுவோம்னு போறபோது கத்திரிக்காய் அதுக்குள் வாசல்ல அவன் சண்டையோடு போடும்னே தியானம் கூட்டி காரியத்தை விட்டுவிட்டு ஹரிஸ்மரணத்துக்கு உள்ள போய் உட்கார்ந்து பண்ணுவான் பகவான ஸ்மரிக்க கூட்டின் செத்துவா ஹரிம் ஸ்மரே சாட்சாத் ஹரி நாராயணன் சேஷ்பதியே ஒரு பத்து நிமிஷம் ஹிருதய கமனத்துல அப்படியே போய் சரணத்தை ஹிருதய கமனத்துல உண்டு வச்சு பார்த்து அப்படி ஸ்மரிக்கணுமா அதுக்கு கோட்டி இடைஞ்சல் வருமா கூட்டின் செத்வா ஹரிம் ஸ்மரே விஷயம் முடிஞ்சுக்கோ தலைப்புலங்கிறாள் கூட்டி காரியத்தை அப்படி தியாகம் பண்ணிவிட்டு ஹரிஸ்மரணத்தை ஈடுபண்ணும் ஆத்மே பாரதத்துக்கு பிறந்து வந்த அவன் போறவரை ஒருத்தன் கூப்பிடுவான் இந்த வாரம் கூப்பான் ஆறு சந்தோஷமா இருக்கிறவன் ஆறு துக்கம் இல்லாம இருக்கிறவன் ஆறு எப்படி இருந்தா துக்கம் இல்லாம இருக்கலாம் என்று வழி எது இது ஆச்சரியம் என்ன உலகில் உலகத்துல நிச்சயம் நடக்கிற நிகழ்ச்சி என்ன நாலு பிரச்சனத்துக்கு பதில் சொல்லு நான் உனக்கு க்ஷேமத்தை கொடுக்கிறேன்னு சொல்லி ஏற்றம் சொன்னாள் பஞ்சமேக சொன்னால் யாரு சந்தோஷமா உலகத்தில் இருக்க முடியும் நாள் பஞ்சமே ஜலத்தில் சஞ்சரிக்கிற கூப்பிட்டாள் நான் ஜலத்துல இருக்கேன் அகம்பகா செய்வல செய்வலபட்சன் செய்வல மத்திய மத்தியபட்சான்னு அதனால ஜலத்தில் சஞ்சரிக்கிற ஹே யட்சான்னு கூப்பிட்டார் தர்மபுத்திரர் யாரு வந்து சந்தோஷமா இருக்க முடியும் தெரியுமா புறத்தியார் வீட்டுக்கு சாப்பிட போகாமே தஞ்சாத்துல சாயங்காலம் நாலு மணிக்கு சாப்பிட்டாலும் ஒரு கீரையை வதக்கியாவும் சாப்பிட்டு இருக்கானே அவன் தான் சந்தோஷமா இருப்பன் ஹரிஷஷ்டேவா சாகம் பஜதி பேரு கீரைக்கு பேரு கீரையை விலைக்கு ரெண்டு உப்பை போட்டு சாப்பிட்டாலும் தங்காத்துல ஸ்வேகிரே அகிருணீச்சா பிரவாசீச்சா சாகத்தை சாப்பிட்டாலும் போடும் அது மட்டும் இருந்தா போறாது இன்னும் ஒண்ணும் இருக்கணும் இன்னொரு மூணு இந்த மூணு இருந்துட்டா அவனுக்கு துக்கமே இல்லைன்னுட்டார் சங்காத்துல சாப்பிடணும் கீரை சமைச்சு சாப்பிட்டாலும் பாதகம் இல்லை சாயந்தரம் பகல் முழுக்க கிடைக்கல சாயந்தரம் அஞ்சு மணிக்கு சாப்பிட்டாலும் பாதகம் இல்லை இன்னொன்னு என்னன்னால் கடன் இல்லாம இருக்கணும் அப்பிரவாசிச்ச பெருமன ஊர் அலையாமல் இருக்கணும் இந்த மூணு உள்ளவன் சந்தோஷமா இருப்பான் அந்தர்ணீச்ச பிரவாசிச்ச சவாரி சரமோதத்தே இந்த மூணும் இருக்கிறவனா இருந்தா அவனை பத்தி காப்பானே ஹோமோதத்தேங்கிறதுக்கு பதில சொன்னார் கிமாச்சரியம் ஆச்சரியம் என்னன்னு காட்டா எட்சன் இதுக்கு மேல ஒரு ஆச்சரியம் உண்டோன்னார் பிரம்மபுத்தர் என்னன்னா அஹன்யஹனி பூதானி பவிஷந்தி யமாலயம் நித்தியம் யமலோகத்துக்கு அப்படி மறிச்சவனுடைய சரீரங்கள்லாம் தூக்கிண்டு போற போது அவன் ஜீவன் போயிடுச்சு போயிடுச்சுன்னு தெரியுது தெரிஞ்சும் இவன் கேக்குறானா லோபியா இருக்கிறவன் செத்து போனானே அவனுக்கு ஏதாவது பங்களாங்களா இருக்கா விலைக்கு வாங்கலாமான்னு கேக்குறானா நாமும் கூட போறவேங்கிற இல்லையா சேஷாக ஸ்தாவரமிச்சந்தி இவன் சாஸ்வதமா இருக்க போறதா நினைச்சுக்கிறானான் சேஷாகன்னா ஆறுன்னா ரோட்ல பாக்குறவன் இல்ல தூக்கிட்டு போறவனே நினைக்கிறானாம் ரொம்ப நாள் நாம் இருக்க போறோம்னு நினைக்கிறானா இந்த பையன் நம்ம இப்படித்தானே ஒன்னா தூக்கத்துக்கு ஆள் ஒன்னா இல்லாம போட்டோம் வண்டிலியா போட்டு அனசாவகந்தி அவஸ்தம் வண்டிலியா போட்டு கொண்டு போய் தள்ளிவிடுவான்னு இந்த தூக்கிட்டு போறவன் கூட போறவன் மோகண்டு தான் சாஸ்வதமா இருக்க போறதா நினைச்சுக்கிறானா இதுக்கு மேல என்ன ஆச்சரியம் போறவனா பாத்துட்டு இருக்கான் நல்லா இருந்து ஒரு கூட்டார் அப்படி இருக்கிறவங்க நாமும் போதானே போறோங்கிற அண்ணம் இல்லையே இதுக்கு மேல என்ன ஆச்சரியம்னு கேட்டார் தர்மபுத்திரர் ஹிமாச்சரியமத பரம் எது வழி எது நல்ல வழி எது எந்த வழியில நாம் செல்லலாம் என்று எத்தனை ஒரு கேள்வி கேட்டாள் அதுக்கு சொன்னார் தர்மபுத்திரர்கள் யுக்தினாலே சித்தாந்த மாரத்தை வழியா வச்சுப்போம்னா கொத்தம் வந்து பசுவும் பால் கருப்புன்னு யுக்தினால சொல்லி போடுறான் அதனால பால் கருப்பா போடுமா அவன் கெட்டிக்காரத்தனமா பேச்சினுடைய வன்மையினால சொல்லிவிடுவான் அதுக்காக பால் கருப்பா அது கருப்பு ஒழுப்பு ஒழுப்பு தான் ஆகினால யுக்தி இன்னூத்தம் வந்து பால பச்சை நிகழ்ந்துவன் கருப்புன்னு சொன்னவனே ஆகினால யுக்திக்கு முடிவில்லை வேதங்களோ பல வேதங்கள் ரிஷியோத்தரில் பதினெட்டு ஸ்மிருதி அவன் ஒருத்தர் புடங்காய் சாக்கலாம்ங்கிறார் சாதத்துக்கு ஒருத்தர் புடங்காய கண்ணாலேயே பார்க்கப்படாதுங்கிறார் ஒரு ரிஷி தேங்காய் சாக்கலாம் சாதத்துலேங்கிறார் நூத்தர் தேங்காய் நீ சேர்க்கப்படாதுங்கிறார் இப்ப எதை சேர்க்கிறது தேங்காயிலேயே தேங்காய் வந்திருக்கு சாத்தா என்ன இப்படி எல்லாம் தோணும் மதம் பிரமாணம் அதனால தத்துவம் பண்ற காரியத்தினால தர்மம் எதுல இருக்கோ அதை பண்ணுவோம்னா தர்மமும் குகைக்குள்ள கிடக்கு பிரம்மபுத்தர் சொல்றாரு இந்த எதை பண்றதுனால் மகான்கள் எதை பண்றாலோ அதை பண்ணிவிடு நீ செவிடி பார்க்காதே பெரியவாள் பார்த்து எதை பண்ண சொல்றாளோ அதை பண்ணு க்ஷேமத்தை கொடுத்து விடுவோம் உனக்கு நூற்றாள் தர்மபுத்திரர் நிகழ்ச்சி என்ன நித்தியம் உலகத்தில் என்று ஒரு கழுவு கேட்டார் ஏற்றான் இந்த நிகழ்ச்சி தான் நடந்துட்டு இருக்குன்னார் நித்தியம் தர்மபுத்திரர் எழுதினார் பிருத்வி விபாண்டம் பிதானம் സൂര്യാഗ്നിനാരാത്രിവേന്ധനേന இருக்கானே இந்த டைம் சொல்றோமே காலம் இந்த சமயக்காரன் இந்த பூமியாகிற பெரிய சராபத்திலே ஆகாசமாகிற மூடிய வச்சு அந்த பாத்திரத்துக்குள்ள இந்த பூமியாகிற சராபத்துக்குள்ளே பிராணி ஜாதங்களாகிற பெரிய கரிகாய்கள் எல்லாத்தையும் போட்டு ஒரேடியா கீழே சூரியனாகிற தீய வச்சு கொளுத்தி இந்த மாசம் ருத்துவாகிற கரண்டினால கலரி சமைச்சுக்கிட்டு இருக்கான் இதான் வார்த்தைன்னா உலகத்திலே மாசத்துதர்வி பதிகட்டனேனா சொல்லுது எஸ்ய பிரம்மச்சத்திரஞ்ச ൂതനഃ മൃത്യുർയോപസേഷണം கட்டோபனிஷத்து கடைசியிலே பரமாத்மாவுக்கு இந்த உலகம் முழுக்க சாப்பாடா இதுக்கு ஊகா ஆறுனார் யமன் ஊர்காயாம் கஞ்சனூர் இஞ்சியா கஞ்சனூர் இஞ்சின்னு ரொம்ப பிரசித்தம் அந்த இஞ்சியா தொட்டுக்கிறானா யமனை பரம்பிரம்மம் அத்தாச்சராச்சர கிரகணாத் ஒரு சூத்திரம் அதுக்கு விஷய வாக்கியம் எஸ்ய பிரம்மச்சத்ரஞ்ச உபே பவத ஓதன மிருத்யு எஸ்யோபசேச்சனம் உலகம் முழுக்க சமைக்கிறானா கடைசியில பரமாத்மா சாப்பிட போனானா இத்தனை பேர்களையும் இந்த நிகழ்ச்சி தான் நிச்சயம் நடந்துட்டு இருக்கு சமையல் ஆயிட்டு இருக்குன்னு சொன்னார் தர்மபுத்திரர் மகாத்மாவான தர்மபுத்திரருக்கு தான் தெரியும் याख्याता मे त्वया प्रश्नाः யாத்தாத்தம் பரம் பரந்தபாஹே பரந்தபான்னாள் நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொல்லிவிட்டேன் ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன் இது சொல்லிவிடுங்கள் புருஷம் உலகத்தில் சரியான ஆம்பிள்ளை யாரு சரியான புருஷனாரு அதை மட்டும் சொல்லு இன்னொன்னு சர்வதனீனராக எல்லா பாக்கியமும் அடைஞ்சவன் ஆறு இவங்க ரெண்டு பேரை மட்டும் சொல்லிவிடு நாள் தர்மபுத்திர சொல்றார் உலகத்தில் உத்தம புருஷனார் தெரியுமா இவம் ஸ்பிருஷதி எவன் பண்ணின தர்மம் அவன் போயிட்டா கூட அவர் பண்ணின தர்மம் அவர் கட்டின சத்திரம் ஏதோ சாப்பிட்டமே இன்னைக்கு அவருக்கு அவர் போட்ட சத்திரம் கம்பளிவாலா சத்திரம்னு வடக்கே நிச்சயம் ஐயாயிரம் சன்னியாசிகளுக்கு ரொட்டியும் ஒரு கூட்டும் அவன் காலம்பரம் பத்து மணில இருந்து பதினோரு மணிக்குள்ள ஐயாயிரம் பேருக்கும் கூட தீர்ந்து போடும் அக்கறையில ரிஷிகேஷத்துல அந்தந்த கரையில அங்க சொர்க்க என்ன சொர்க்காசிரமம் சொர்க்காசிரமத்துல ஒரு ரெண்டாயிரம் பேர்கள் சன்னியாசி அந்தந்த கரையில மூவாயிரம் பேருக்கு பத்து மணிக்கு போய் பார்த்தேன் ஏறா மூவாயிரம் சந்தேசம் வந்தா பதினொன்னே காலுக்கு பார்த்தா உன்னை காணும் பறந்து போட்டாள் அதே மாதிரி அண்ணன் சொர்க்காசிரமத்தில் போய் பார்த்தேன் என்னன்னா எல்லாம் பரவிட்டு போட்டாள் அவதூதா சில பேர் வத்திரம் கட்டிட்டு சில கௌபியத்தோடு இருக்கிறவா உங்க இருக்க இடமே இல்லைன்னு இருக்கணும் சொல்லாங்க எல்லாம் எங்க போறான்னே தெரியல எல்லாம் ரியோ பறந்தே போட்டாள் அப்படி வாதான்னு ஒரு புண்ணிய புருஷன் அவர் போட்டோ கொடுக்குறாரு நாம ஏதாவது பணம் கொடுத்தா விஷயம் கொடுத்தோங்க Thank you. அப்படி என்ன ஐயாயிரம் பேருக்கு சன்னியாசிக்கு முக்கிய அன்னதானம் அவன் அப்படி கொடுக்குறான் கொடுக்குறான் அண்ணன் போடுறாரு போடுறாரு அவர் பேர் தர்மம் பண்ணினவாளுடைய பேர் எத்தனை நாள் சப்தம் உலகத்தில் இருக்கோ அத்தனை நாள் அவன் புருஷன் அவன் புண்ணியலோகத்தில் வசிக்கிறான் அவன் தான் உத்தம புருஷன் நாள் அப்படி பேர் வரணும்னா தர்மங்கள்லாம் பண்ணியிருக்காள் சத்தஞ்சாவடியெல்லாம் கட்டியிருக்கா இப்ப அதெல்லாம் கட்டிக்கிறான் புண்ணியவனுடைய புண்ணியேன பேரு கம்பளிவாலா உங்களுடைய புண்ணிய புருஷாளுடைய பேரு இந்தூர்ல மட்டுமல்ல திவம் ஸ்பிருஷதி சொர்க்கத்திலையும் தேவதைகள் பேசுறாளா அவனை பத்தி அப்பா எத்தனை ஏழைகளுக்கு பெரும் தர்மம் பண்ணியிருக்காண்டா கொடுக்கணும் அவன் புண்ணிய புருஷா அப்படி ஏழைகளான குழந்தைகளுக்கு படிக்கிறது உதவி பண்ணி விடுவாள் அந்த பையன் பெரிய பதவியில் வரபோது சொல்லுவோம் அவர் கொடுத்தார் அவன் அட்டனா கொடுத்தாரு மாசம் அதனால நான் இந்த பெரிய பதவி சொன்னேன்னு சொல்லுவேன் அந்த சொல்லு இருக்கிற மட்டும் இவன் புண்ணியலோகத்துல வச்சுக்கணும் திவம் ஸ்பிருஷதி பூமி இது மாதிரி தர்மங்கள் பண்ற போது புரட்சியான யோஜனையே காக்காதேன்னு அவன் யோஜனை என்ன அவன் சரியா படிக்காத பையன்னா அவன் கொடுக்காதேன்னு மொத்தம் வந்து நீ சரியா படிக்கிறான் படிக்கலன்னு எந்த கண்டனா இப்படி ஒருண்ணே சொல்லிப்டுண்ணே குடுக்காம இருக்கிறது가 അവனுக்கு ஒரு பிரியம் சம்பாதிச்சிடுறது가 காரியෙడు குடுக்குற போது பொறுக்க எனக்கு யோசனையே இல்ல கூடாது திவம் ஸ்பृஷதி பூமின் சப்த புண்ண्येன கம்மனா யஹ கவத் சப்தோ भवति ஆவத் புருஷௌ உச்சதே तुल्ये प्रिया प्रियेयस्य நாள் எவன் துக்கம் சுகம் வண்டியது வேண்டாது வண்டியவன் வண்டாதவன் கீழே போனது மேல வரப்போறது எல்லாத்தையும் ஒன்னா நினைக்கிறான் அதை பத்தி நினைச்சு வருத்தப்படுறது இல்லையோ கீழே போனதை பத்தியும் வருத்தப்படுறது இல்லை மேல வரப்போறத பத்தியும் வருத்தப்படுறது வருத்தப்படுறதில்லை கிடைச்சத கொண்டும் ஆஹாஹா கிடைச்சதேன்னு மேல கிடைக்க போறத நினைச்சுக்கணும் கத்துறது கத்துறதில்லை அப்படி இருக்கானே அவன் தான் வந்து சர்வசனி எல்லா பாக்கியத்தையும் அடைஞ்சவன் மகாஜானியும் பிரம்மபுத்திரன் அக்ஷாதா புருஷோ ஏ புண்ணியபுருகா தர்மபுத்திரா நான் கேட்ட கல்விக்கெல்லாம் ஆச்சரியமா பதில் சொல்லிவிட்டேன் பரம சந்தோஷத்தடங்க நாலு பேர் மறிச்சு போனதுல யாரையா உத்தர கேளு அவளை பழைக்க பண்றேன் முத்தானம் பொழிக்க பண்ணி போறேன் கேளுன்னு சொன்னால் அந்த யட்சன் பார்த்தார் சமபுத்திரர் கால்களில் முத்தனா பொழிக்கிறதுன்னு அழலேன்னு என்ன சொன்னார் ஷாமோயோரக்தாட்சோரஸ்கோ மகாபாஹு நகுலோ யக்ஷீவூ நகுலன் நீலமேகம் போன்ற சரீரத்துடன் தாக்கமரம் போல் நீண்டு பெரும் கைகளுடன் கடசல் பிடித்தது போன்ற கைகளுடன் இருந்த மார்புடன் அழகான கண்களுடன் கீழே பிடிச்சிருக்கானே நகுலன் நகுலோ யட்சீவதும் நகுலன் பழைச்செழுந்திருக்கணும் நாளாம் உடனே யட்சம் காட்டாளாம் என்ன அசடா இருக்கீரே நீர் ஏதா சித்தம் கலங்கியிருக்கா உமக்குன்னு காட்டான் யட்சன் என்ன நாள் உங்களுக்கு பரம பிரியபிராதா பீமன் அர்ஜுனன் உங்க குடும்பத்துக்கே கதி அந்த ரெண்டு பிரபுக்களும் கீழ் கிடக்கிற போது அவ ரெண்டுல ஒருத்தர கேட்காமல் இளையாதாயினுடைய பிள்ளைய வந்த குலன் அவனை போய் பிழைக்கணும் ஏன் கேட்டேன்னு கேட்டார் எட்டன் எந்த பீமனுக்கு பதினாயிரம் யான பலமோ அந்த மகாபிரபுவ பீமனை விட்டு விட்டு நகுலான போய் கேட்டேன்னு கேட்டாளாம் சமுபாசத்தை எந்த பீமனுடைய பாகுபலத்தையும் அர்ஜுனனுடைய பாகுபலத்தையும் நீங்கள்லாம் அண்டி இருக்கணும் அந்த அர்ஜுனனை காக்காமல் பீமனை காக்காமல் நகுலன போய் கேட்டீரே அஷடேன்னு கேட்டார் யட்சன் நம்பிக்கை இருக்கு அதனால அப்படி காட்டேன்னார் பிரம்மபுத்திரம் என்ன தர்மத்தை யாரு விடுறானோ அவன் குடும்பம் அழிஞ்சு போடும்னு நான் நம்பிருக்கேன் தர்மோ ரட்சிதா தர்மத்தை ரட்சிச்சு விட்டா எத்தனை கஷ்டம் இருந்தாலும் அத்தனை கஷ்டத்தையும் போக்கி கஷேமத்தை கொடுத்துடும் தர்மம்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னா தர்மம் தஸ்மாத் தர்மம் நத்தியஜாமி அதனால நான் தர்மத்தை ரட்சிக்கிறேன் தர்மத்தை நான் விட்டுட்டேனே ஆனா விட்ட தர்மம் என்ன கொன்னூடும் அதனாலே ஆக்கம் நான் தர்மத்தை நம்பியிருக்கேன் தர்மபுத்திரர் என்ன தர்மம் காட்டார் விஷமமான புத்தி இருக்கேன் வேற்றுமை நம்ம பிராத்தா அவன் இளையா பிள்ளை எந்த எண்ணம் இருக்கே இந்த கட்ட எண்ணம் அழிச்சு விடும்னு எனக்கு நம்பிக்கை உண்டு மோட்சத்துக்கு மேலே இந்த வேற்றுமையான புத்தியின்மை இருக்கே அது உசந்தது என்னுடைய எண்ணம் வேற்றுமையான எண்ணம் எனக்கு இல்லாதனால் நகுலனை எழுந்திருக்கணும் பேச்சு எழுந்திருக்கணும் அதையும் தவிர்த்து எங்க அப்பாவுக்கு ரெண்டு பத்னி குந்தின்னும் மாதிரின்னும் எங்க அம்மாவு எங்க அப்பா இல்லை இப்போ எங்க அம்மாவுக்கு தர்ப்பணம் பண்ண நான் ஒரு பிள்ளை இருக்கேன் அது மாதிரி மாத்ரிக்கு ஒரு புள்ள வேணும் தர்ப்பணத்துக்கு நாளாம் குந்தி செய்வது மாதிரீச்ச மாதாக்கு மகாலயாதிகள் மரணம் உண்டு ஆனாலும் அமாவாசை தர்ப்பணம் கிடையாது அவளுக்கு அவன் மாத்திரிக்கு நக்குலன் இருந்தா தான் அமாவாசை அன்னைக்கு அவன் கூச்சம் போட்டு ஆவாகனம் பண்ணி அம்மாவுக்கு தர்ப்பணம் எங்க அம்மா அப்பாவுக்கு நான் எப்படி தர்ப்பணம் பண்ண இருக்கேனோ அது மாதிரி அவன் அவன் அம்மாவுக்கு தர்ப்பணம் பண்ண ஒரு புள்ள வேண்டும் எங்க அம்மா ரெண்டு பேரிலும் எங்க அப்பாவுக்கு பத்னி அதனால அவளுக்குள்ள ஒரு வைஷமியம் வரப்படாது வேற்றுமை தாழ்மையும் வரப்படாது எங்களுக்குள்ளையும் வரப்படாது அதனால கேட்டேன் நக்குலன் பழிச்சா போடும் நக்குலனை கிடக்கு விடுவோம் நீங்க தான் நாலு பேர்ல உத்தரம் தானே முடியும்னு சொன்னேன் அப்பா பொருள் ஸ்னேகம் இதற்கெல்லாம் மேல தர்மம் வேற்றுமையின்மைதான் பெரும் தர்மம் நினைச்சு அதனால நாலு பேரும் புழைச்சி வந்திருக்கணும் என்றார் ஆதிருஷம் பரம் மதம் ஆதிருஷம்யமானது அவைஷம்யமானது வேற்றுமையின்மையானது சிறந்ததாக உனக்கு தோணித்ததோ நாலு பேரிலும் பிழைச்சிருந்திருக்கட்டும் நாளாம் யட்சன் பிழைச்சு எழுந்திருக்கட்டும்னு சொன்ன உடனே நாலு பேர்களும் தூங்கி எழுந்திருக்கிறா போல எழுந்திருந்தாள் மட்டுமல்ல பாக்கியம் என்னன்னால் பசி தாகமே தெரியல நன்னா ராத்திரி சாம்பார் ஜாபுண்டு சந்தனத்தை பூச்சிட்டு படுத்துட்டவன் காலம்புரம் வந்திருந்தா எப்படியோ அது மாதிரி வந்திருக்கிறாளா பசிதாகம் பூழ்த்தாம் ஒரு க்ஷணத்தில் எல்லாம் அந்த அந்த எச்சம்னால ஏற்பட்ட பசிதாகம் அந்யாதிருஷமான பசிதாகம் அவளுக்கு ஏற்பட்டது அந்த பிரசாதத்தால் அது போயிடுச்சு சௌக்கியமாக எழுந்திருந்துட்டாள் நாலு பேர்களும் ஒரு கால ஜலத்துல வச்சுன்னு ஒரு கால மேல தூக்கிட்டு அப்படி நிற்கிறாள் மேற்றம் இதுக்கு முன்னாடி மரத்தில் நல்ல பிரபு சரஸ்யேகேன பாதேன திஷ்டந்தம் அபராஜிதம் ஒருவரும் கிட்ட போய் ஜெயிக்க முடியாத பெரும் உடலுடன் நிற்கிறாளாம் कृच्छामि को भवान् தேவா नमे நமே யக்ஷோ மதோ மமா தர்மபுத்திரம் நமஸ்காரம் பண்ணி நீங்கள் யக்ஷனல்ல யாரோ ஒரு தேவன் யாரு நீங்கள்னு கேட்டார் தர்மபுத்திரர் மமஹிப்ராதரைமே சஹசிரசதூதினா லட்சம் பேர்களே ஏக்க காலத்துல அடிக்கிறவர்கள் என்னுடைய பிராதாக்கள் அந்த நாலு பிராதாக்களை ஒரு க்ஷணத்துல கீழே தள்ளினவாள் தேவனாயிருக்கணும் யட்சம்னால இந்த காரியம் எங்க பிராதாக்களை பண்ண முடியாது பந்துக்களா நீங்கள் அல்லது எங்க அப்பாவா நீங்கள் பிதாபவானி எங்க பிதாவான தர்ம தேவதையா தர்மராஜாவான்னு காட்டாளாம் தர்மபுத்திரர் ஒப்பாடா தர்மராஜாடா தர்ம தேவதையடான்னு சொன்னாளா அஹந்தே ஜனகஸ்தாத தர்மோ மிருது பராக்கிரம அபாரமான பராக்கிரமம் பிரபுங்கிறாள் தர்மபுத்திரர் கொண்டாடுறாள் இத்தனை சாந்தமா காரியம் பண்ணதுனால நாலு பேரும் பிழைச்சு வந்துருந்துட்டாள் அவரும் கல்யாணம் பண்ணி வாரி அரைச்சு ஏதாவது பண்ணிருந்தா இவரும் போயிருப்பார் பாரதம் முடிஞ்சு போயிருக்கோங்க அவன் பாரதம் கல்யாணத்தோட முடியாது அப்படிலாம் கட்டது எவ்வளோ முடிஞ்சு போயிடும் சமுத்திரவுடைய சாந்திக்கு தான் பெருமை தம்மும் பொது பராக்கிரமான அவ்வளவு அழகான பராக்கிரமத்தை உடையவன் நீ நான் என்னத்துக்கு வந்தேன் தெரியுமாங்கிறார் தர்ம தேவதை உன்னை கண்ணால காணணும்னு வந்தேன் ஆனா தர்மதேவதே நீ என்ன தெரிஞ்சுக்கோன்னாளாம் தர்மராஜா என்னுடைய உருவு எது தெரியுமா என்னுடைய சுரூபம் நாள் யசத்தியம் தமசௌச்சம் ஆர்ஜவம் ஹ்ரீரதாபலம் தானம் தபோ பிரம்மச்சரியம் மம இந்த பத்தும் என்னுடைய சரீரம் நாள் தர்மத்தினுடைய ஸ்வரூபமா ஒருத்தன் கீர்த்தி இருந்ததுன்னா அங்க தர்மம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோனுக்கா சத்தியம் ஒருத்தன் பேசினான்னா அங்க தர்மம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ தமஹா இந்திரியத்தை ஜெயிச்சவனா ஒருத்தன் இருந்தானே ஆனா அங்க தர்ம தேவதை இருக்கு சௌச்சம் சுத்தனாச்சாரத்துடன் இருந்தா அங்க தர்மம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ ஆர்ஜவம் ருச்சி புத்தியா இருப்பான் குட்டிலனா இல்லாம அங்க தர்மம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ ஸ்ரீஹி லஜ்ஜ ஒட்கம் இருக்கும் அங்க தர்மம் இருக்கு அச்சாபலம் சித்தத்துல சாபல்யம் இருக்காது அங்க தர்மம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ தானம் தானம் கொடுப்பது இருக்கும் தபாஹா பகவதாராதனம் இருக்கும் பிரம்மச்சரியம் பிரம்மச்சரிய விரதம் இருக்கும் சொந்த இடத்துல பத்னியிடத்துல காலத்துல கவனம் பிரம்மச்சரியம் அவன் அப்ப ஸ்நானம் பண்ணி பன்னிரெண்டு நாளைக்குள்ள பத்னியை மறந்துட்டானேனா மகாபாதி அவன் உண்டாய் இதுக்கு பிரம்மச்சரியம்னு சரி இந்த பத்தும் சும்ம தெய்வத்தினுடைய சரீரமா சுரூபமா எல்லாம் எங்க இருக்கோ அங்க எல்லாம் நான் இருக்கேங்கிறாள் சமதேவதே நம்பினால் தர்மதேவதே தர்மமாகிற என்ன யாரு நம்புறானோ அவன் ஒரு நாளும் கெட்டு போக மாட்டான் நதேஷாமஸ்தி துர்கதியே அவன் கஷ்டம் வரவே வராது வந்தாலும் போயிடும் இதை நம்புன்னு சொன்னாலாம் தர்மதேவதை தஸ்யாக்னயோ தர்மபுத்தர் கேட்கிறார் அந்த பிராமணன் அக்னிஹோத்திரம் போடுதுன்னு வந்து கத்தினார் அவருடைய அரணி கட்ட போடுதே இது வேணும்னு கேட்டார் தர்மதேவதை வரம் தரையும் அதை மறந்து விடுவந்தேன் வரந்தரையும் கேளுன்னார் அந்த தர்மதேவத்தை இவர் என்ன வரம் கேட்டார் இந்த பிராமணனுடைய அரணி கட்ட வேணும்னு கேட்டார் தர்மதேவத்தை சொல்லிட்டு அரணி கட்டை யாரோ கொண்டு போனான்னு நினைக்காத இது இருக்கு பாருன்னு எடுத்து கொடுத்தார் நான் தான் மானா வந்து உங்களை இத்தனை தூரம் எடுத்துக்கிட்டு வந்தேன் அது மான் இல்லே மான் அப்படி ஓட முடியுமா உங்களுக்கு ஆம்பிடாம உடனே தட்டு தச்சு விடுவேலே தர்ம தேவதையாக நானாக்கம் மானா வந்து உங்களை அழைத்து வருவதற்காக இப்படி பண்ணினேன் ததானீத்யேவ பகவானேத்தரம் பிரத்யபத்யதாக்களேன்னு சொல்லி கொடுத்துட்டாளாம் அரணிக்கட்டை உடனே தர்மதேவத்தை அந்யம்பரய பத்ரந்தே இன்னும் ஏதாவது வரங்கள் தரைநாளாம் தர்மதேவத்தை தர்மபுத்திரனை பார்த்து தத்திர நாங்க விராட்ட நகரம் போகணும் பன்னெண்டு வருஷம் ஆயிடுத்து பன்னெண்டாவது வருஷம் முடியுறதப்போ அந்த இடத்துல நாங்க எங்கேயோ போய் வசிக்கிற இடத்துல தத்திர நாங்கள் பதிமூன்றாவது வருஷம் வசிக்கும் இடத்தில் ஒரு மனிதர்களாவது எங்களை பாண்டவர்கள் என்று அறியாமல் இருக்கணும்னு காட்டாளாம் தர்ம தேவத்தை பார்த்து சொன்னாலாம் கொடுத்துட்டேன்னு அவன் ஆறு தேவதைகளை கூட உங்க அஞ்சு பேரையும் கண்டு உங்க ஆறு பேரையும் கண்டுபிடிக்க முடியாது உண்டாள் யம தர்மராஜா யம தர்மராஜா தர்ம தேவர் விராட்டநகரே மூடா விராட்டநகரே மூடாக நீங்க வசிக்கிற இடம் விராட்ட நகரம் ஒருவருக்கும் தெரியாமல் விராட்ட தேசத்தில் சஞ்சரிக்க போறேன் அனுகிரகம் பண்ணினாளாம் தர்ம தேவதை ரூபம் நூறு அனுகிரகம் நீங்க எந்த உருவம் வேணும் நினைக்கிறீங்களோ அந்த ரூபம் உங்களுக்கு தானா சித்திச்சு போயிடும் இவர் சன்னியாசியா போறார் பொட்டுன்னு சன்னியாசி ஆயிடுறாருன்னு காஷாயம் கஷாயம் விலைக்கு வாங்கிக்கல இவர் அப்படி ஆயிட போறார் சங்கல்பிதம் ரூபம் யாதிருஷம் அப்படிப்பட்ட ரூபம் வரட்டம் தர்மதேவத்தை அனுகிரகம் பண்ணினாளாம் சௌமியம் பரமிஷ்டம் ஏதாவது வரங்களே உனக்கு எத்தனை வரங்கள் கொடுத்தது பொருள் தோணலேன்னார் त्वम् हि मत्प्रभवो राजन् சொன்னாலாம் பிரபவோ ராஜன் விதுரனும் என்னுடைய அம்சம் அதனாலே ஆக்க உங்க ரெண்டு பேர்களுக்கு எனக்கு இத்தனை அன்பு நாளாம் தர்மராஜா युधिष्ठिनः जयेजम् पुत्र काटाला। लोभमोहौ என்ன च வேண்டும் தெரியுமா எனக்கு மேல வரம் நாளாம் சாதுக்களுக்கு தானம் பண்றபோது வாண்டாம்ங்கிற எண்ணம் தோணப்படாது அதுக்கு லோகம்னு பேரு இந்த லோகத்தை அதிக ஆசை பணத்துல அதிகாசி இருக்கிறதுனால நல்ல காலத்துல கொடுக்க வேண்டியதுல கொடுக்க வேண்டாம் தோன்றுது அந்த லோபம் போகணும்னா அவன் பொண்ணுக்கு புடவை வாங்கி கொடுக்கறது கூட இவன் லோகத்தடையம் லோபமோகம் அஜானம் இந்த ரெண்டையும் நான் ஜெயிக்கணும் சதா கோபத்தையும் நான் ஜெயிக்கணும் நீங்க அனுகிரகம் பண்ணணும் நாளாம் தர்ம தேவதையை தபசி சத்தியே சார பொழுது கூட எனக்கு ஆசை போகப்படாது விஷயத்துல என்ன என்னன்னா தானே தபசி சத்தியேன்னு வாயிட்டு சொல்லப்படாது வெறும்னு கொடுக்கணும் தபசு பகவத ஆராதனத்துல எனக்கு நம்பிக்கை போகப்படாது சத்தியத்தை விட்டு என் சித்தம் விலகப்படாது மனோமே சததம் மனோமே சததம் பவே என் மனசு எப்போதும் அங்கேயே நிக்கணும் தானத்திலையும் தபஸ்திலையும் சத்தியத்திலையும் இப்படி காட்டாராம் தர்மபுத்திரர் கர்மதேவத்தை என்ன கேட்கிறே இது நான் கொடுக்க வேண்டிய வரங்கே உங்ககிட்ட இருக்கேன் நாளா இருக்குன்னு சொல்லி அனுகிரகம் பண்ணினால் தர்மதேவத்தை அந்த தர்மதேவத்தை பண்ணி அப்படியே மறைஞ்சாள் பாண்டவாய் பரம சந்துஷ்ட சித்தாளாய் அஞ்சு பேர்களும் பரமானந்தத்துடன் பரத்தாள் கேட்டவர்களுக்கு சில அதர்மங்கள்ல இருந்து புத்தி விலகுமாம் அதர்மத்தை விட்டு விடுவாளாம் தப்பு காரியம் பண்ணப்படாதுன்னு தோணுமா புஷ்டவனத்துக்கு பதம் சொல்றேன் நாளைக்கு ஸ்கந்தோத்பத்தி சுப்பிரமணியனுடைய பாலலியிலே தேவசேனா கல்யாணம் மகாபாரதத்தில் சொல்லியிருக்காள் அப்படிப்பட்ட மகாபுண்ணிய சரித்திரம் ஸ்கந்த சரித்திரத்தை தர்மபுத்தர் காட்டாருங்கிறாள் அவள் மகாபாகியத்தை அடைஞ்சாலாம் அப்படிப்பட்ட ஸ்கந்தனுடைய புண்ணிய சரித்திரம் நாளை தினம் நீங்க எச்ச பிரச்சனத்தை முடிக்க வேண்டியதுக்காக கொஞ்சம் நாளை ஆயிடுது நாளைக்கு பத்தரை மணிக்கு ஆயிடும் ரூபிகா ஜீவனஸ்மரணம் ஜானகீ காந்தஸ்மரணம் சத்குரு भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि तदाम्बुजम् श्रियम्बकपुराधीशम् गणाधिपसमन्वितम् यदारूढमहम् मन्ये सहस्तारम् कुलदैवतम् बुद्धिर्बलम् यशोधैर्यम् निर्भयत्वमरोगता अजाड्यम् वाक्पटुत्वम् च பரமாத்மா சர்வேஸ்வரன் துவாபரயுகத்தில் கிருஷ்ணாவதாரம் செய்து பக்தர்களை சம்ரட்சணம் பண்ணி துஷ்டர்களை நிகிரகிச்ச மகா பாவனமான சரித்திரம் மகாபாரதம் மகாபாரதமாக்கியாய பூர்வ சந்தியா சந்தியாம் முஞ்சதி பஷ்டிமா பாரதத்தை உத்தன் சிரவணம் செய்தானே ஆனால் அந்நியன்னைக்கு பண்ணின பாபங்கள்லாம் போயிடும் பிரம்மஹத்தியாதி பாபங்கள்லாம் போகும் என்று அப்படிப்பட்ட மகா பாவனமான சரித்திரத்தை வியாசாச்சாரியால் ரச்சனை பண்ணி மகாகணபதி எழுதினாள் சர்வவிக்ன எந்த பிரபு ஸ்மரிச்ச மாத்திரத்தினால கிடைக்குமோ அப்படிப்பட்ட புண்ணியாத்மா மேரு பருவத்துல தன் தந்தத்தினால எழுதின மகா புண்ணிய சரித்திரம் மகா பாவனம் அப்படிப்பட்ட புண்ணிய சரித்திரத்தை வைசம்பாயனாச்சாரியால் யஜ்னபூமியில் தட்சசிலை என்ற புண்ணிய தேசத்துல சத்திரயாகம் பண்ணினாள் சூரிய வம்சத்துல ராமனுடைய வம்சத்து குழந்தைகள் நிர்மாணம் பண்ணின இடம் அது தட்சசிலை அந்த இடத்துல நடந்திருக்கு சத்ரயாகம் அந்த மகா புண்ணியமான யாகசாலையிலே வைசம்பாயனர் உபதேசம் பண்ணினால் மகாபாரதத்தை வியாசர் எழுதின புஸ்தகத்தை அவருடைய பிரிய ஹிஸ்டர் போய் சொன்னாள் அந்த பக்கத்தில் இருந்து கேட்டுட்டு இருந்தார் அப்ராமணரான சூத்தர் அவர் நித்யாத்மூர்த்திகளான சோனகாதி மகர்ஷிகளுக்கு நைமிஷத்துல போய் உடனே சொன்னாள் அந்த கேட்ட விறுவிறுப்புலயே போய் சொன்னாளா அந்த கேட்டு அந்த சந்தோஷப்பட்டு அந்த ஆனந்தத்தை அப்படியே அங்க போய் உடனே சொல்லிவிட்டாள் அப்படி பட்சணம் பண்ணின உடனே சூத்தோடு தந்தா நல்லா இருக்கும் பாருங்க அது மாதிரி சூத்தர் இப்பதான் கேட்டுக்கிட்டு வரேன் அந்த கேட்டுட்டு வந்தது அப்படியே சொல்றேன் போய் சொல்லியிருக்காள் அதத்தான் நான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம் மார்க்கண்டேய சுவாமி தர்மபுத்தருடைய துக்கங்கள்லாம் விலகுவதற்காக பல சரித்திரங்கள் சொல்லி சுருண்டு வரும்பொழுது ஸ்கந்தனை போய் சொல்றாள் சாட்சாத் ஸ்கந்தனே மகாபாரதத்துல போய் லட்சம் கிரந்தத்திலே பேசியிருந்தா அந்த முருகனுடைய பெருமை சுப்பிரமணியத்தினுடைய மகிமை எவ்வளவு இருக்கும் இல்ல அவனா நம்ம பிரிவாள்லாம் பயணிக்கணும்னு நினைக்கும் திருச்செந்தூருக்கும் திருத்தணிக்கும் வெட்டு குடிக்கும் போவாளா காவடி கட்டிக்கிண்டு ஸ்கந்தனுக்கு அத்தனை பெருமை நம்ம கிரந்தங்களை பார்த்து பார்த்து தான் அவளுக்கு தெய்வங்களிடத்துல எல்லாம் பிரேமம் வந்திருக்கு நம்ம சாஸ்திரங்களே இந்தி வரும்னு சொல்லிட்டே இருப்பாள் நந்தனை பத்தி கேட்டுட்டா அப்புறம் கிருத்திகே சக்தி ஆத்துல அப்படி பூஜை பண்ணுவாள்னே மா ஜாதகத்துல செவ்வா கெட்டு போயிருப்பான் அப்படி பெரியவா சம்பாதிச்ச நிலங்கள்லாம் விற்கன் இருப்பான் வேலைக்காரன் சொந்த கேட்க மாட்டான் பிராதாக்களுக்குள்ள மனஸ்தாபம் இருக்கும் செவ்வா கட்டி போயிருந்தா ஜாதகத்துல அதுக்கெல்லாம் பரிகாரம் ஸ்கந்தன ஆராதிப்பதுதான் ஷஷ்டி பூஜை பண்றது ஆத்துல வாத்தியாரவர் வருஷம் கல்ப புஸ்தகம் இருக்கு பண்ணி வைக்கிறார் அவருக்கு ஏதாவது கொடுக்கணும் அரகால் கொடுக்கணும் அது ஒரு பெரிய நஷ்டம் வேற ஒண்ணும் சஷ்டி பூஜைக்காக ஒண்ணும் இல்லை நைவேத்தியம் பண்ணத்தை தேங்காய் முடியும் சாப்பிட போறேன் சுவாமியா சாப்பிட போறேன் இப்படி சின்னதான காரியத்தினால பெரிய மகாபலத்தை அடைய முடியாத மார்க்கங்கள்லாம் நம்ம பெரியவாள்லாம் அனுஷ்டிச்சு வந்திருக்கா அதெல்லாம் அப்படியே விட்டு விட்டு போறது ஒரு ஒரு குடும்பத்திலையும் குடும்பத்தை பார்த்தா தெரியுங்கிறார் சுகிராமஸ்தித தேவதா குஹரிப்பு ஜாத்தியுத்த தோஷாத் குஜே நம்ம பூஜையெல்லாம் விட்டு போயிருப்போம் செவ்வாய் பாரு தெரியுங்கிறார் அதெல்லாம் இருந்தா உத்துமையா இருப்பாள் வேலைக்காரன் அனுகூலமா இருப்பான் பூமி கையை விட்டு விலகாது எல்லா க்ஷணங்களும் உண்டு இத்தனைக்கும் தேவத்தை ஸ்கந்தர் ஸ்கந்தனை மறக்கவே கூடாது அதுக்காகத்தான் ஸ்கந்த சரித்திரத்தை போய் சொல்லி தர்மபுத்தருக்கு ராஜ்யம் போயிருக்கா பூமியெல்லாம் நஷ்டமா போயிருக்கா ஸ்கந்தனை பஜிச்சா நம்ம ராஜ்யங்கள்லாம் திரும்பி வந்துவிடும் ஸ்கந்த சரித்திரம் சொல்றாள் உடனே தர்மபுத்திரன் நமஸ்காரம் பண்ணி ஸ்கந்த நாமாக்கள் எனக்கு சொல்லணும்னு கேட்க போறாள் ஸ்கந்த நாமாவையும் உபதேசம் பண்றாள் ரொம்ப உயர்ந்த நாமா அது ஏன் ஜபிக்க வேண்டிய நாமா அதற்காகவே மகாபாரதம் சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் ஜெயமங்கல அஞ்சாம் பாகத்துல அந்த நாமாக்களை எழுதியிருக்கேன் எல்லாம் மகாபாரதத்துல தர்மபுத்திர போய் கேட்டு நல்ல சத்குரு உபதேசம் பண்ணி நாமாவுக்கு பலமும் ரொம்ப சொல்ல போறார் மேல கடைசியில अद्भुतस्याद्भुतम् पुत्रम् प्रवक्षामितौजसम् जातम् सत्तर्षि भार्या ब्रह्मण्यम् कीर्तिवर्धनम् अद्भुतस्याद्भुतम् पुत्रम् प्रवक्ष्याम्यमितौजसम् जातम् सप्तर्षि भार्याभिः ब्रह्मण्यम् कीर्तिवर्धनम् அத்புதஸ்ய அத்புதம் புத்திரம் பரமாத்புதனாம் பரமேஸ்வரன் பரமேஸ்வரன்னா அவன் இங்கு நிறைஞ்சவன் அவனுக்கு எட்டு சரீரம் விட்டாள் தரணிமயீம் தரணிமயீம் பவனமயீம் ககனதகன ரோதுமயீம் அம்புமயீம் இந்துமயீம் அம்பாம் அனுகம்பம் ஆதிமாமீச்சே காமாட்சி போய் சொன்னார் பரமேஸ்வரனும் அம்பாளும் எட்டு உருவத்தோட உலகத்தில் இருக்காளா பூமி பரமேஸ்வனுடைய சுரூபமா அம்பாளுடைய சுரூபமா சூரியன் பரமேஸ்வனுடைய சுரூபமா தரணிமயீம் தரணிமயீம் பவனமயீம் ககன கோத்ருமயீம் காத்து பரமேஸ்வனுடைய சுரூபம் அம்பாளுடைய சுரூபம் ஆகாசம் இந்த ஆகாசம் இருந்த இடவெளி மேல நீளமா இருக்கு அது இல்ல ஆகாசம் இப்ப இந்த வடவழி எல்லாம் ஆகாசம் தான் இது பரமேஸ்வரனுடைய சுரூபம் அம்பாளுடைய சுரூபம் அக்னி பகவானுடைய சுரூபம் அக்னிஹோத்ரி அக்னிஹோத்திரம் பண்ற பெரியவாட்டுக்காலே உபாசனம் அக்னிஹோத்திரம் பண்றவாள் அவள் பரமேஸ்வரனுடைய ஒரு சுரூபமா அம்புமையும் கங்காதி புண்ணிய தீர்த்தங்கள் ஒரு சரீரமா சந்திரன் பரமேஸ்வரனாயும் அம்பாளாயும் அப்படி பாவிக்கணும் சந்திரன் ஒரு சரீரமான கம்பாம் அனுகம்பம் ஆதிமாமீச்சே அம்மா நீதான் எனக்கு ஆதி தாயினான் மூக்கக்குது அம்மாவுடைய காலை பிடிச்சிருந்து காஞ்சியில காமாட்சியே எனக்கு நடுத்துல வந்த அம்மா இந்த அம்மா எல்லாம் நீங்க தான் அம்பாம் அனுகம்பம் நீ நீதான் எனக்கு ஆதித்தாய் என் அஜானத்தை போக்கும் தாய் நீ இவெல்லாம் வந்து வெறும் பாலை மாம்ச பிண்டத்திலிருந்து வரும் பாலை போட்டுக்கும் தாய் நீங்கள் வந்து அஜான நிவர்த்தகமான ஞானப்பால போட்ட தாய்னி அம்பகம் அனுகம்பம் ஆதி மாமீட்சே நான் தான் கண்டேன் உன்னை காலை பிடிச்சிட்டு நேரம் கண்ட மூக்குக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் ஐநூறு ஸ்லோகம் ரொம்ப பிரவாகம் மாதிரி கிடைத்தாய் சும்மா காமாட்சின்னு ரொம்ப அம்பாளுக்கு அப்படிப்பட்ட உத்தமமான ஸ்தோத்திரம் இது கா என்றால் சரஸ்வதி மா என்றால் மகாலட்சுமி இந்த ரெண்டு பேரும் ரெண்டு கண்ணா கேனு பிரம்மாக்கு பேரு கானு சரஸ்வதிக்கு பேரு மானு மகாலட்சுமிக்கு பேரு இந்த சரஸ்வதியும் மகாலட்சுமியும் கண்ணா வச்சுட்டு இருக்கிற ஒரு காமாட்சி ஆஹ் காமாட்சி ஸ்தோத்திரத்தை சொல்லிவிட்டோங்க சரஸ்வதி பிரசாதம் லட்சுமி பிரசாதம் அம்மா பிரசாதம் எல்லாம் உண்டாயிடும் அத்தனை சொந்த ஸ்தோத்திரம் பரமேஸ்வரன் பரமாத்மதனா அவனுக்கு பரமேஸ்வரனுக்கு பிறந்த குழந்தை ஆனா எங்க பிறந்தால் தெரியுமா ஜாத்தம் சப்தர்ஷி பாரியாபி பிரம்மண்யம் கீர்த்திவர்தனம் அமித உஜசம் நாள் அளவற்ற தேஜஸ்தாம் ஸ்கந்தனுக்கு சப்தரிஷி பத்திகள்னால உண்டு பண்ணப்பட்டவனாம் அதெல்லாம் மேல போய் சொல்ல போறாள் ஜாத்தம் சப்தர்ஷி பாரியாபி பிரம்மண்யம் கீர்த்திவர்தனம் பிரம்மண்ய தேவனாம் ஸ்கந்தன் வேதத்தையும் வேத வித்துக்களையும் ரட்சிப்பதற்காக அவதரிச்ச அவதாரமாம் அசுரர்கள் வேதத்தை எல்லாம் விழுங்கி அழிக்க பார்த்த காலத்தில் ஸ்கந்தன் அவதாரம் பண்ணினாள் நல்ல கீர்த்தியை கொடுக்கிறோம்னா அப்படிப்பட்ட மகா பரதீவிதமான ஸ்ரீ ஸ்கந்தனுடைய சரித்திரத்தை சொல்றேன் கேளுன்னு சொல்றாள் மார்க்கண்டே சுவாமி தர்மபுத்தரை பார்த்து தேவேந்திரனை சூரபத்மன் முதலியா சுரர்கள் இந்திரலோகத்தை விட்டு விரட்டி இந்திராணி இல்லாத்தையும் வந்து பிடிச்சு இழுத்துன்னு போறதுக்கு எத்தனை பண்ண போது அப்படியே குகைக்குள்ள கொண்டு போய் வச்சு நீர் குகையிலே அப்படிலாம் சிரமப்பட்டு சாஸ்தா போய் அவன் காவ காத்தால் அவன் சூரபத்மன்லாம் அங்க வர முடியாமே அதனால சாஸ்தாவ கிராம தேவத்தையா இப்பவும் ஒரு ஒரு கிராமங்களுக்கும் காவலுக்காக வைப்பது ஐயனார் என்று சொல்றோம் ஐயப்பன் ஐயப்பன் நாஸ்திகனா இருக்கிறவங்க கூட ஐயப்பனோட ஓடுறான்னு இப்ப கூட அவன் தெய்வம் இல்லைன்னு சொன்னவெல்லாம் இப்ப ஐயப்பன் சத்தம் போடுறான் ராத்திரியில அவன் ஏதாவது தப்பா ஏதாவது பண்ணிவிட்டா உடனே குரவலை பிடிக்கிறது அதனால பயப்படுறான் பிரத்யட்ச தேவதை இது அந்த ஐயனார் தான் ரட்சிச்சார் இந்திராணியே தேவேந்திரன் ராஜ்யம் இல்லாம போய் தேவதைகளை எல்லாம் சூரபத்மன் முதலிய அசுரர்கள்லாம் வந்து வதம் பண்ண ஆரம்பிச்சுட்டாள் அப்ப தேவேந்திரன் நடுநடுங்கினார் பிரத்யமானம் நாயகார்த்தாய தன்னுடைய சேனையான தேவர்களை ரட்சிப்பதற்கு ஒரு சேனாபதி வேண்டுமேனு கவலைப்பட்டானாம் தேவேந்திரன் இப்படி கவலைப்பட்டு என்ன பண்ணினா அவனுக்கு ராஜ்யம் இல்லை ராஜ்யத்தை சூரபத்மன் புடிச்சுட்டான் சாஸ்திராண்ட போக்தா ஆயிரம் பிரம்மாண்டத்தை புடிச்சுட்டான்னு இந்த ஒரு இந்திரன் இல்ல நம்ம இந்திரனை மட்டும் இல்லை என்ன எல்லாரையும் பிடிச்சுட்டான் வெள்ளக்காரன் எல்லா மாகாணத்தையும் பிடிச்சிருந்தா போல எல்லாத்தையும் முடிச்சு விட்டானவன் சூரபத்மன் சசைலம் மானசம் இதே கவலையுடன் கைலாசம் போனானாம் தேவேந்திரன் அங்கு மானசரசுன்னு இருக்கு மானசரசு இன்னைக்கும் இருக்கு அதுல ஹம்சங்கள்லாம் இருக்கு அங்கு விசூதி மலமலையா கொட்டிருக்கு கைலாசத்துக்குல இந்த மலையில போறவாள்ல அள்ளின்னு வராள்னே சிவானந்தா மருந்து இருந்து கொடுத்து அனுப்புறாள்னு சேர்ந்து கைலாசம் போயிட்டு போயிட்டு வந்த கதையை சிவானந்த அவனுடைய சிஷியர்கிட்ட முக்க வந்து எல்லாத்தையும் சொன்னார் அங்கிருந்து நேர பட்டணத்துக்கு போனது என்ன வந்து பார்க்க சொல்லி வர சொன்னா போன வருஷம் சித்திர மாசத்துல என்ன வந்து பார்த்து அங்க போய் பார்த்து அந்த பரமேஸ்வரன் ஜோதிர்மயமா அங்க லிங்க ரூபேன ஒரே கோட்டி சூரியன் உதயமானா போல இருக்கா அங்கங்க யோகிகள் இருக்காளா ஏதாவது அடிக்கடி கொடுத்துட்டா மருந்து கொடுக்க வரும் உட்காந்துட்டா அவசூத்தாளா ஏதாவது பச்சலையை கொடுக்குறாள் அந்த இடத்துல தடவிண்டா வலி உடனே நிற்கிறதா வரபோது விபூச்சியை கட்சின்னு வந்திருக்காள் விபூச்சி கொட்டி கிடக்குன்னு ஒரே பனிக்கட்டி இருக்கிறதுல விபூதி எங்கேயாவது இருக்குமோ இது ஏதாவது வந்து பொருந்துமோ அவன் நாஸ்திகன்லாம் அங்க போய் பார்த்தா தெரியுமே நாஸ்திகன்லாம் அங்கங்க போறான் கைலாச பருவத்துக்கு அவன் ஏன் போறான் அவன் எமலோகத்துக்கு போறதுக்கு தயாரா இருக்கிற போது கைலாச குருவத்துக்கு போனான் கைலாசம் இங்க வடக்கே இது தெக்கே இதுக்கு அதுக்கும் எத்தனை தெற்குக்கும் வடக்குக்கும் இருக்கு பரமேஸ்வரனை பஜிக்கணும்னா அங்க போகணும் செய்யும்னு தெரியாமலே பகு ஜீவன பிரிய வீணா ஜென்மா வீணா அடிச்சு விடுவாள் அவன் போய் பார்த்தா புரியுமே அதுக்குதான் புண்ணிய தீர்த்தங்களுக்கு எல்லாம் போறது எங்க எங்க போனா அப்படி கூடுவனே போய் பார்த்த உடனே எல்லாம் இருக்குங்கிற எண்ணம் வரும்னே அங்க இருக்கிற ஒரு அண்ணப்ப பார்த்த உடனே சசைலம் மானசம் கத்வாயன்னர்த்தமிமம் இதே கவலையுடன் தேவேந்திரன் கைலாச பருவத்தில மானச கரையில போய் கவலைப்பட்டானாம் சேனாபதி ஒத்தன் வேண்டுமே நம்ம தேவ சைன்யத்தை அசுர அல்லா நிகிரகம் பண்றாளேன்னு கவலைப்பட்டானாம் தேவேந்திரன் சுஸ்ராவார்த்தோரம் சுஸ்ராவார்த்தஸ்வரம் கோரம் அதமுக்தம் ஸ்திரியா ததா ஒரு ஸ்திரியானவள் என்னை காக்க வேண்டும் காக்க வேண்டும் கத்தினாளாம் அந்த மலையில் அபிதாவதுமாம் கஷ்டிது யாராவது ஒரு புருஷன் ஓடி வந்து என்னை காக்க வேண்டும் காக்க வேண்டும் கத்தினாளாம் ஒரு ஸ்திரீ எனக்கு தகுந்த பர்த்தாவை கொடுக்க வேண்டும் அல்லது எனக்கு பர்த்தாவாக வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு புருஷன் வர வேண்டும் பதிஞ்சமே பிரதிஷது எனக்கு ஸ்வயமாவது பர்த்தாவா இருக்கணும் அல்லது ஒரு பர்த்தாவையாவது எனக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும் கத்தினாளாம் ஒரு ஸ்திரீ கத்தினானாம் தேவேந்திரன் அம்மா பயப்படாதே வந்துட்டேன்னு கத்தினானா ஆபத்துன்னு ஒருத்தர் ராத்திரி கத்தினா வந்துட்டேன்னு கதறன உடனே அவன் தூங்குறா போல சில பயப்படுத்திட்டு இருப்பான் அவாத்தலான வந்திருக்கான் உங்க பாத்துக்கு வரத்துக்கு எத்தனை ஐயாகும் உனக்கு பயம் இல்ல வந்துட்டேன் அவன் இந்த சப்தம் போருமே பயப்படாதே நான் வந்துட்டேன்னு சொன்னா போருமே சந்தோஷப்படுவாள் ராத்திரி காலத்துல சத்தம் போடுவோம் திருடன் சத்தம் போட்டா வந்துட்டேன் பயப்படாதே நீங்க போகாம இருந்தா கூட பாதகம் இல்லைன்னு திருடம் ஓடி போடுவோன்னு இந்த சப்தத்துக்கு கூட தாரித்யம் தரித்திர பையன் என்னமா சொல்லுவான் வந்துட்டேன் காப்பாத்தினேன்னு என்னமா சொல்லுவான் அதுக்கு கூட மனசுல வைசால்யம் வேண்டும் விசாலமான மனது வேண்டும்